الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ولله على الناس هج البيت من استطاع إليه سبيلا وكان النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليؤجل أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியீன்கள் தவ தாபியீன்கள் சுபதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரியவர்களே ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகள் தல்பியாவை கொண்டு ஆரம்பிக்கப்படுவது விரும்பத்தக்கது என்ற காரணத்தினால் மூன்று முறை தல்பியாவை சொல்லி இந்த நிகழ்வை துவக்கலாம் தல்பியாவை சொல்லும்போது நீங்கள் எல்லாம் உரைத்த குரலில் தல்பியா சொல்ல வேண்டும் காரணம் சஹாபாக்கில் தல்வியாவை சொல்ல ஆரம்பிச்சிட்டா நாவெல்லாம் வறண்டு போய்விடுமா விண்ணை முட்டும் அளவிற்கு நாம் எழுப்புகிற அந்த தல்வியா வரும் வரும் வருடங்களில் நம் அனைவரையுமே ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அந்த நிய்யத்தோடு இன்ஷா அல்லாஹ் தல்பியா சொல்லுவோம் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك தல்பியா சொன்ன அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கி தந்தருள்வானாக அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஆண்டு புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளுகிற ஹாஜிகளின் ஹஜ்ஜை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக மபுரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக எந்த சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் சாலிமன் ஹானிமா சலாமத்தோடு சென்று கனிமத்தோடு அவர்களை திருப்பி அனுப்புவானாக அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே புனித ஹஜ் பயணத்தை துவங்குகிற பொழுது வெளி ஒழுக்கங்கள் உள் நடைமுறைகள் இரண்டையுமே நாம் பார்க்கவர் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய சில ஒழுங்குமுறைகளை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது தொழுக வரணும்னா முன்னாடி ஒழு செய்யாம நேரா வீட்டிலிருந்து இருந்து உள்ள நுழைஞ்சிட முடியாது இதை போன்று ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் இங்கேயே சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் சில நற்குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் பணிக்கிறது முதலில் இதை செய்ய வேண்டும் அதிலே முதலாவதாக மார்க்கம் சொல்லும் அல் வசியத் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பதாக வசியத்து செய்துவிட்டு செல்ல வேண்டும் பிக்னிக் மாதிரி போகக்கூடாது போகிற பயணம் அயாத்தும் மூத்தும் அல்லாகவை சார்ந்தது அதனால் செல்லுகிற பொழுது வசியத்தை செய்ய வேண்டும் என்னுடைய சொத்துக்கள் இங்கு இருக்கிறது இப்படி இருக்கிறது செலவுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறேன் இங்கு இருக்கிறது இவருக்கு நான் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற வசியத்துக்களை முதலில் செய்ய வேண்டும் இரண்டாவது அமானத்துக்களை நிறைவேற்றி விட வேண்டும் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட அமானிதங்கள் அந்த அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும் மார்க்கம் பண்ணிக்கிறது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சி காலம் உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்திலே ஒருவர் ஒட்டகத்திலே வருகிறார் ஒட்டகத்தை மேய விட்டுவிட்டு கொஞ்சம் உறங்கினார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க பார்ப்பதற்காக வருகிறார் யமனில் இருந்து வருகிறார் வந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த ஒட்டகம் பக்கத்து தோட்டத்திலே போய் மேய்ந்து விடுகிறது தோட்டத்து சொந்தக்காரன் பார்க்கிறான் என் தோட்டத்தில் ஒட்டகம் மேய்வதா என்று ஒட்டகத்தை கொலை செய்து விடுகிறான் இதை பார்த்த அந்த யமனி யமன் கொலை செய்தானோ அவனை கொலை செய்து விடுகிறார்கள் பிரச்சனை உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்திலே செல்கிறது உமர் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தை கொலை செய்தால் என்னிடத்திலே சொல்ல வேண்டும் அரசாங்கத்திடத்திலே சொல்ல வேண்டும் அதுதான் முறை ஆனால் நீங்கள் கொலை செய்தீர்கள் மார்க்கம் கொலைக்கு கொலையைத்தான் சொல்லுகிறது வேணும்னே ஒருத்தர் கொலை செஞ்சிட்டான்னா கொலைக்கு கொலை உமர் அலி இடத்திலே வந்த யமனி சொன்னார் என்னை கொலை செய்வதில் தவறில்லை ஆனால் என்னிடத்திலே கொஞ்சம் அமானித பொருட்கள் இருக்கிறது மக்களுக்குரிய அமானிதம் அதை கொடுத்துவிட்டு நான் வருகிறேன் வருவதற்கு மூன்று தினங்களாகும் மூன்று தினங்களாகும் அதனால் அனுமதி கொடுத்தாள் நான் சென்று அமானிதத்தை கொடுத்துவிட்டு வந்து விடுகிறேன் உமர் அலி அல்லாஹு சொன்னார்கள் அதெல்லாம் முடியாது நீ வருவதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது நீ ஒரு கொலையாளி நீ ஒரு குற்றவாளி உன்னை விட்டால் வருவதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது உன்னை விட முடியாது அவர் கெஞ்சுகிறார் விட முடியாது கடைசியில் உமர் அலி அல்லாஹுத்தல சொன்னார்கள் உனக்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டால் உன்னை நான் விடுகிறேன் யாராவது உனக்கு பொறுப்பேற்கணும் அபூதர் அலி அல்லாஹுத்தலா எழுந்து சொன்னார்கள் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இவர் வரவில்லை என்றால் இவருக்கு பகரமாக என்னை கொன்று விடுங்கள் என்னை கத்தல் செய்து விடுங்கள் சென்றார் யமனி மூன்று நாள் ஆகிறது மகரிபு மகரிபு நேரம் நெருங்குகிறது மகரிபுக்குள்ளே வந்தாக வேண்டும் மகரிபின் நேரம் நெருங்குகிறது ஆளை காணவில்லை யமனியை காணவில்லை உமர் அலி அல்லாஹ் உத்தரவிடுகிறார்கள் அபூதரை அழைத்து வாருங்கள் அபூதரின் தலையை எடுக்க வேண்டும் என்று சொல்ல அபூதர் சிரித்துக் கொண்டே வந்தார்களாம் தலை எடுக்க போறாங்களேங்கிற அந்த கவலை இல்லை சிரித்துக் கொண்டே வருகிறார்கள் வந்து கொலைக்களத்திலே ஏறுகிறார்கள் என் உயிரை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது தூரத்திலிருந்து புழுதியை கிளப்பிக் கொண்டு குதிரையிலே ஒரு பேருருவம் வருகிறது யார் என்று பார்த்தால் அந்த யமனி அந்த யமனி வேக வேகமாக வருகிறார் விட்டு விடுங்கள் அபூதரை என்னை எட்டுங்கள் முரளி அல்லாஹுத்தல அபூதர் என்ன தைரியத்தில் இத்தனை சகாபாக்கள் இருக்கிற பொழுது என்ன தைரியத்தில் இவருக்கு நீ பொறுப்பேற்றுக் கொண்டாய் இவரை பார்த்ததில்லை பேசியதில்லை இவரோடு நடைமுறையில் கொடுக்கல் வாங்கல் செய்ததில்லை என்ன தைரியம் அபூதர் அலியல்லாஹ் சொன்னார்கள் இவர் வந்த நோக்கம் பெருமானாரை பார்ப்பதற்காக அண்ணல் பெருமானாரை பார்க்க வந்த இந்த பூமியிலே ஒருவர் கூட அடைக்கலம் தரவில்லை என்றால் உறங்கிக் கொண்டிருக்கிற அண்ணல் பெருமானாரினுடைய இதயம் வலிக்கும் என்பதற்காக கொண்டானேன் என்றார்கள் அபூதர் அலி அல்லாஹு தஆலா இதை கேட்டவுடன் கொடையாளியின் குடும்பத்தார்கள் நான் இவரை மன்னித்து விடுகிறேன் என்று மன்னித்தார்கள் யமனியை யமனியினுடைய அந்த நியாயத்தை பார்த்து கொலையாளிகள் மன்னிச்சா விட்டுறலாம் கொலையாளிகளின் குடும்பத்தார்கள் மன்னித்தால் விட்டு விடலாம் மன்னிக்கப்படுகிறது வரலாறு சொல்கிறது அமானிதத்தை நிறைவேற்றிவிட்டு வந்தார் அன்பிற்குரியவர்களே இந்த அமானிதம் அடுத்தவர்களின் அமானிதம் நம்மிடத்தில் இருந்தால் அதை நிறைவேற்றிவிட்டு தான் புறப்பட வேண்டும் மூன்றாவதாக மார்க்கம் சொல்லும் யாருக்காவது அநீதி அளித்திருந்தால் மன்னிப்பு கேட்டு புறப்பட வேண்டும் என்று சொல்கிறது மார்க்கம் அநீதி அளித்திருந்தால் நம்முடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவர்களிடத்திலே சென்று யாருக்கு ஒரு திரகம் அநீதி அளித்திருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஹஜ்ஜிலே ஏதாவது குறைகளை கண்டு நம்மை தண்டித்து விடலாம் அதனால் மதுலூம் இடத்திலே அநீதி அளிக்கப்பட்டவரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் நாலாவதாக இஸ்திர்லா உல் வாலிதை பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்களிடத்திலே சென்று பொருத்தத்தை தேட வேண்டும் பாப்பா உம்மா நாங்கள் அஜ்ஜுக்கு செல்கிறோம் நீங்கள் துஆ செய்து அனுப்புங்கள் எங்களின் மீது ஏதாவது குற்றம் இருந்தால் மன்னித்து மனம் பொறுத்து அனுப்புங்கள் நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் அரபா மைதானத்தில் எங்கள் துவா அங்கீகரிக்கப்படாது எங்கள் துவா அங்கீகரிக்கப்படாது அதனால் இஸ்திர்லா பொருத்தத்தை தேட வேண்டும் ஐந்தாவதாக மார்க்கம் சொல்லும் இஸ்திஃபார்களை அதிகமாக செய்ய வேண்டும் இப்ப இருந்தே பாவ மன்னிப்புகளை அதிகமாக செய்ய வேண்டும் காரணம் இன்றைக்கு பார்த்தால் தொட்டால் கேட்டால் நடந்தால் அத்தனையும் பாவம் பாவ எண்ணங்கள் நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது மஹமூதே கஸ்னவியின் காலத்தை பற்றி எழுதுவார்கள் மஹமூதே கஸ்னவி ஒரு படகோட்டிட்ட போய் கேட்டாராம் ஏன் ஆட்சி எப்படி இருக்கு எங்க வாப்பா ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு அந்த படகோட்டி சொன்னா நாங்கெல்லாம் படிக்காத ஆளுங்க சரியாக சொல்ல தெரியாது ஒன்று மட்டும் உண்மை உன் காலத்திலையும் படகு தான் ஓட்டிட்டு இருக்கேன் உங்க வாப்பா காலத்திலையும் படகு தான் ஓட்டிட்டு இருந்தேன் ரெண்டு காலத்திலும் எனக்கு சொந்தம் படகுதான் ஆனால் உங்க தகப்பனார் என்னுடைய காலத்திலே நான் படகை ஓட்டிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெரியவர் ஒரு மூட்டையோடு வந்தார் மூட்டையை மறந்து விட்டு சென்றார் அந்த மூட்டை எடுத்துட்டு போய் பார்த்தா எல்லாம் பணமா இருந்துச்சு எல்லாம் பணம் ரெண்டு மாசம் கழிச்சு அந்த படகோட்டி வந்தார் அந்த மூட்டைக்கு சொந்தக்காரர் வந்தார் இந்த படகோட்டி சொல்றான் மூட்டைக்கு சொந்தக்காரர் வந்தார் நான் மறந்து விட்டு சென்றேனே அந்த மூட்டை எங்கே என்றார் நான் வீட்டுக்கு சென்று அதை அப்படியே எடுத்துக் கொடுத்தேன் சில கட்டுகளை என் கையில எடுத்துக் கொடுத்தார் பணக்கட்டுகளை நான் வாங்க மறுத்துவிட்டேன் நான் வாங்க மறுத்துவிட்டேன் இது உன் தகப்பனின் காலத்திலே நடந்தது ஆனா உன் காலத்துல நான் யோசிக்கிறேன் நம்ம கூட பெரிய முட்டாள் யாருமே இல்லடா பணம் வீடு வரை வந்தது படகு வரை வந்தது ஒரு பொய் சொல்லி இருந்தால் கோடீஸ்வரன் ஒரு பொய் சொல்லி இருந்தால் பல கோடிக்கு அதிபதி நான் பணகோட்டவில்லை பணத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அதுக்கும் எனக்கும் தெரியாது என்று சொல்லி இருந்தால் கோடீஸ்வரன் சொல்லிவிட்டு படகோட்டி சொன்னார் உங்கள் தகப்பனாரின் காலத்திலே தவறுக்கான எண்ணம் கூட இல்லை உங்கள் காலத்திலே தவறை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை இது மாமூலே கஸ்னவியின் காலம் என்றார் நம் காலத்தை சொல்லவா வேண்டும் பாவ மூட்டிகள் இதையெல்லாம் இறக்கி வைப்பதற்காக அந்த பிறந்த பாலகனாக மாறுவதற்காக நாம் புறப்படுகிறோம் அதனால் இப்பொழுது இருந்தே இஸ்திக்ஃபார்களை ஆரம்பித்து விட வேண்டும் இலை இலை இப்பொழுது இருந்தே இஸ்திக்ஃபார்களை ஆரம்பித்து விட வேண்டும் ஆறாவதாக ஹஜ்ஜை பற்றி அறிந்து செல்ல வேண்டும் எதுவுமே தெரியாம ஹஜ்ஜுக்கு வந்து கஷ்டப்படுகிற நிறைய பேர்களை பார்க்க முடிகிறது அது ஹஜ் கமிட்டியில போறவங்க மிக குறிப்பாக ஹஜ் சார்ந்த விஷயங்களை அணுகி கண்டிப்பாக தெரிந்து கொண்டு செல்ல வேண்டும் ஹஜ் கமிட்டியில இருக்கிற ஒருவர் இடத்துல நாமே சொன்னோம் எல்லாம் முடிஞ்சு ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்சு ஏர்போர்ட்ல நின்னுட்டு இருக்கிறாரு அவரிடத்துல போய் குர்பானி எங்கெங்க கொடுத்தீங்க எப்படி கொடுத்தீங்க இல்ல ஊர்ல போய் கொடுத்துக்கலாம் இருக்கேன்னாரு ஊர்ல போய் குர்பானி கொடுத்துக்கலாம் இருக்கீங்களா சென்ற ஆண்டு தவாஃபு ஜியாரத்திற்கே செல்லாமல் வந்த ஹாஜி உண்டு ஹஜ் என்றால் தவாஃபு ஜியாரா அல் அரஃபா தவாஃபு ஜியாரா ரெண்டும் ஃபர்லே இந்த கூட்டத்தில் நம்ம என்னால செய்ய முடியாது போக முடியுமா அதனால நான் வந்துட்டேன் ஹஸ்ரத் முன்னாடி நிறைய தவாஃப் செஞ்சிருக்கிறேன் முன்னாடி நிறைய உம்ரா செஞ்சிருக்கேன் அதுக்கு அது டேலி ஆயிடும் என்று சொன்னவர்களும் உண்டு அதனால அஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அது டிராவல்ஸ்ல இருக்கட்டும் குறிப்பாக ஹஜ் கமிட்டியில் செல்லக்கூடியவர்கள் ஹஜ் சார்ந்த கல்வியை மஅலூமாத்துக்களை மசாயில்களை தெரிந்து கொண்டு செல்ல வேண்டும் ஏழாவதாக மஷ்வரா ஹஜ் சார்ந்த மஷ்வராக்கள் எப்படி அணுகுவது நோய் நொடிகள் சில பேர் சொல்லிடுவாங்க நீங்க பிஸ்மில்லான்னு வந்துருங்க மாத்திரை மருந்து எதுக்கும் தேவையில்லை அந்த பூமியை மிதிச்சா எல்லாம் சரியாயிடும் சேலத்திலிருந்து ஒருவருக்கு அப்படி சொல்லி ஏர்போர்ட்லயே சுகர் பெரிய சுகர் பேஷண்ட் ஏர்போர்ட்லயே மாத்திரையை தூக்கி வீசிட்டு கிளம்பிட்டார் ஒரே ஒரு தவாபின் சுற்றுதான் சுட்டினார் அல்லாஹ் ஹாஜிகளை பாதுகாக்க வேண்டும் ஒரே ஒரு சுற்றுதான் சுட்டினார் மயங்கு விழுந்தார் அதற்கு பிறகு அவரின் ரெண்டு கால் எடுக்கப்பட்டது ரெண்டு கால் எடுக்கப்பட்டது இங்கு வந்தார் விட்டார் அதனால மஷ்வரா மாத்திரைகள் தேவை மருந்துகள் தேவை நம்முடைய தேவைகளுக்கு என்னென்ன இருக்கிறதோ அதை எடுத்து சென்று அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம் ரப்பல் ஆலமீனே என் நோயை குணப்படுத்து என்று கேட்கலாம் அதே நேரத்தில் மாத்திரை மருந்தெல்லாம் விட்டுட்டு போயிட கூடாது மஷ்வராக்கள் மேற்கொள்ள வேண்டும் எட்டாவதாக அதுக்கார்கள் துவாக்களை கொஞ்சம் மனனம் செய்து கொள்ள வேண்டும் தல்வியாவே தெரியாமல் நிறைய பேர்கள் ஹஜ்ஜுக்கு வருகிற சூழல் இருக்கிறது அதனால தயவு செய்து ஹாஜிமார்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம் கொஞ்சம் துவாக்கள் கொஞ்சம் அடுக்கார்கள் ஒவ்வொரு தவாப்பிலையும் ஓதக்கூடிய துவாக்கள் இருக்கிறது அந்த துவாக்களை மனநம் செய்ய முடியலன்னா கூட தமிழ்ல ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற அஜர்த்தை கொடுத்துட்டு அதையாவது ஓதி ஓதி ஓதி ஓதி சரளமாக ஓதி ஓதி இங்கேயே பழகி கொண்டால் ஜாமியமானியான துவாக்கள் நாம தமிழ்ல கேட்கறதா இருந்தா அப்படி கேட்க முடியாது அவ்வளவு ஜாமியான துவாக்களை ஒன்று சேர்த்திருக்கிறார்கள் அதை கொஞ்சம் அதிக அக்கறையோடு கவனத்தோடு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து நம்முடைய குணங்களில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அஜுக்கு போறவங்க வசதி படைத்தவர்கள் அஜுக்கு செல்வார்கள் அங்க இருக்கிற ஆளு நமக்கு தோதுவா நடக்கணும்னு நினைப்பார் இவர் அங்க இருக்கிற ஆதிகள் எல்லாம் நமக்கு தோதுவா ஏன்னா இவர் காடு கதவை திறக்கிறதுக்கு இங்க ஆள் இருக்கிறது அங்க எல்லாமே பக்கிரிசாதான் தான் முன்னால் எல்லோரும் அடிமையை நான் அடிமை என்று காட்டுவதற்காக செல்லுகிற அந்த பயணத்தில் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் அகலாக்குகளை மாற்ற வேண்டும் இப்ப இருந்தே நமக்காக இதுவரை வாழ்ந்தார்கள் மக்கள் நம்ம வேலையாட்கள் இனி நாம் மற்றவர்களுக்காக வாழுவோம் என்ற முடிவை மாற்ற வேண்டும் மற்றவர்களுக்காக வாழ்ந்து காட்டுவோம் பெருமானார் வாழ்ந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றதை தான் எல்லாரும் கேட்கணும் பெருமானார் நினைக்கவில்லை சஹாபாக்களுக்கு தோதுவாக நாயகம் நடந்தார்கள் உமரே நான் மேராஜுக்கு போனேன் உமரே அதிலே கஸ்ரே உமர் உமரின் மாளிகை என்று எழுதி இருந்தது உள்ள போய் பார்க்கலாம்னு போனேன் உமரடியலா நாயகமே உள்ள என்னென்ன இருந்துச்சு நாயகமே எத்தனை ரூம் இருந்துச்சு நாயகமே என்னென்ன கட்டில்கள் அது எப்படி இருந்தது நாயகமே பெருமானார் சென்னா சொன்னார்கள் நான் உள்ளே செல்லவில்லை ஏன் நாயகமே உமர் ரோஷக்காரன் என்ற காரணத்தினால் எனக்கு முன்னாடி நீங்க ஏன் போனீங்கன்னு கேட்டா ஏன் மாளிகைக்குள்ள என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி போனீர்கள் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது உமர் ரோஷக்காரர் என்ற காரணத்தினால் உமரே உன் மாளிகைக்குள் நான் செல்லவில்லை என்றார்கள் உமருக்கு தோதுவாக பெருமானார் நடந்தார்கள் முரளி எல்லாம் சொன்னாங்க நாயகமே உங்க விஷயத்திலேயுமா நான் ரோஷப்பட்டுற போறேன் உள்ள போய் பார்த்துட்டு வந்திருந்தா எனக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லும் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள் முழங்கால் வரைக்கும் ஆடை உயர்த்தப்பட்டிருக்கிறது அபூபக்கர் வந்தார்கள் அப்படியே பேசினார்கள் உமர் வந்தார்கள் பேசினார்கள் உஸ்மான் அல்லா வரும்போது சரி செஞ்சிட்டாங்க ஆடை எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கு உமர் அல்லா கேட்டாங்க நாயகமே நாங்கெல்லாம் வரும்போது பேசாம உட்கார்ந்திருந்தீங்க உஸ்மான் வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உஸ்மானை கண்டு மலக்குகளே வெக்கப்படுகிறார்கள் நான் வெட்கப்படாமல் இருக்க முடியுமா உஸ்மானுக்கு தோதுவாக தன்னை பெருமானார் இப்ப நாயகமே அடுத்தவர்களுக்கு தோதுவாக நடந்திருக்கிற பொழுது நாமும் கொஞ்சம் மாற வேண்டும் அங்க ஒரு ரூம்ல ஏழு எட்டு பேர் அல்லது நாலு பேரை போட்ட உடனே நிறைய ஆதிமார்கள் வந்து முறைகிறது என்னன்னா தூங்கவே முடியல ஒரே கொரட்டை ஒரே கொரட்டை விதவிதமான கொரட்டைகள் அதுல இப்பதான் போன் வேற வந்துருச்சா நிறைய ஆஜிமார்கள் இப்ப அங்க போய் அந்த வேலை வேற எல்லாம் ரெக்கார்ட் பண்றது குரட்டைய வேணா பாருங்க வேணா பாருங்க இந்த குரட்டையில தூங்க முடியுமா ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து காட்டி இந்த குரட்டையில தூங்க முடியுமா சொல்லுங்க அதுல அன்பிற்குரியவர்களே கொஞ்சம் மாறிக்கொள்ள வேண்டும் நாம் என்ன இங்கு வசிப்பதற்காக செல்கிறோம் 40 நாட்கள் அடுத்தவர்களுக்கு தோதுவாக நாம் நடக்க வேண்டும் இரண்டாவது குணம் மன்னிக்கிற மனப்பான்மை இங்கிருந்தே உருவாக வேண்டும் இந்த டென்ஷன் கூட இங்கிருந்தே மன்னிக்கிற மனப்பான்மையை எடுத்துக்கொண்டுதான் நாம் புறப்பட வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்த பூமி அது எல்லோரையும் மன்னித்தார்கள் லேசா வண்டியில வந்து அப்படியே நம்ம கால்ல இடிச்சிருவான் உயிர் போற வழி வலிக்கும் உயிர் போற வழி வலிக்கும் அங்க உட்கார்ந்து நம்ம ஆஜிகல்ல நானே பார்த்திருக்கேன் ஆறாம் கலிமாவில இருந்து எட்டாம் கலிமா வரைக்கும் ஓது ஆளுகள் எல்லாம் உண்டு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் துவான் நினைச்சுக்கிட்டு ஆமீன் ஆமீன்ட்டு போயிருவான் இவர் வாட்டுக்கு என்னென்னமோ பேசுவாரு அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இப்ப மன்னிக்கிற மனப்பான்மை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டால் யாராவது கஷ்டம் கொடுத்து விட்டால் அந்த கஷ்டத்தை மன்னிக்கிற மனப்பான்மை வர வேண்டும் அதை இங்கிருந்தே உருவாக்கணும் மூன்றாவதாக பொறுமை வேண்டும் ஏர்போர்ட்ல போய் போடுறதுல இருந்து ஆரம்பிக்கும் பொறுமை சில நேரத்தில் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அதுக்கு அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்தது பஸ்ல கிளம்பவே மாட்டான் ஆறு மணி ஆறு மணி நேரம் பஸ்ஸிலேயே உட்காருகிற அவலங்கள் எல்லாம் வந்துவிடும் அது அவன் என்ற எண்ணு இருக்கு அந்த பஸ்ல 45 பேர் தான் இருப்பான் அத 45 தடவை எண்ணுவான் நம்மால் ஒரு தடவை என்றதே பிடிக்காது நம்மளுக்கு 45 தடவை போய்கிட்டே இருக்கும்போது 15 பேர் எண்ணிடுவான் யாராவது ஒருத்தர் சும்மா இருக்காம அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டா திருப்பி ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சிருவான் இப்படியே 45 முறை எண்ணுகிற பொழுது ஆறு மணி நேரம் இருக்கிற பொழுது இவருக்கு வருகிற கோபம் இருக்கிறதே இந்த கோபத்தை இங்கிருந்தே கட்டுப்படுத்த வேண்டும் நமக்கும் கோபத்துக்கு இனிமேல் ஆகாது நம்ம என்ன செய்தாலும் சரி சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு இங்கேயே ஹாஜிகள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாலாவதாக பரந்த மனம் வேண்டும் துவாக்களை கேட்கும்போது இங்கிருந்து என்ன கேட்கணும்னு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறணும் எல்லோரும் ஹாஜிகள் ஒரு டைரியை வைத்துக் கொள்ளுங்கள் என்னென்ன அல்லாஹ்ட்ட கேட்கணும் என்னென்ன கேட்கணும் நமக்கு மட்டுமல்ல நம் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல கியாமத் நாள் வரை இந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் என்னென்ன கேட்பது ஒரு திட்டத்தை போடுங்கள் பெருமானார் திட்டம் போட்டு கேட்டாங்க உமர் அலி அல்லாஹ் திட்டம் போட்டு துஆ கேட்டார்கள் அலி அலி அல்லாஹ் திட்டத்தோடு சென்றார்கள் இதைப் போன்று ஹஜ்ஜுக்கு செல்கிற பொழுது பரந்த மனதோடு சென்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் ஒரு சஹாபி காபத்துள்ளால வந்து கேட்டாராம் ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கிராமவாசி யா என்னை பாதுகாப்பாயாக முகம்மதை பாதுகாப்பாயாக என்னை மன்னிப்பாயாக முகம்மதை மன்னிப்பாயாக இதுல வேற யாரையும் சேர்த்துறாத என்ன அங்க ரெண்டு பேத்துக்கு தான் வேற யாரும் உள்ள கூட்டாக கூடாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டாங்க என்ன சுயநலம் இந்த இடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கிறான் என்ன இப்படி கேட்கிறீர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார்கள் அதனால பரந்த மனம் வேண்டும் ஐந்தாவதாக துன்யாவுடைய ஆசையை கொஞ்சம் விட்டுவிட வேண்டும் அங்க கிடைக்கிற எல்லா ஐட்டம் சைனா ஐட்டம் தான் இப்பயே உறுதியா சொல்லிடுறோம் இங்க வந்தா மூணு நாள் கூட தாங்காது மூன்று நாள் கூட தாங்காத சைனா ஐட்டம் வரிசையாக பிளாட்பாரத்தில் போடப்பட்டிருக்கும் நம்ம ஆண்களை விட பெண்கள் தயவு செஞ்சு கொடையை வச்சு மறைச்சு கூட்டே போங்க கடைவீதியை காட்டாம ஒரு ஆள் கொடை வச்சே கூட்டு போவானா எப்ப பார்த்தாலும் என்னையா மழை காலத்துல கூட்டு போலாம் வெயில் காலத்துல கூட்டு போலாம் நல்ல குளு குளுன்னு காத்தடிக்குது கொடைய வச்சே கூட்டு போறீங்க என்ன காரணம் அவர் சொன்னாரா என் பரிசு கொஞ்சம் கோமா ஸ்டேஜ்ல இருக்கு பரிசு கோமா ஸ்டேஜ்ல இருக்கு அவன் எதை பார்த்தாலும் வேணுங்கிறா என்ன செய்வது இந்த பெண்கள் புர்காக்களை வாங்குவது அங்கு நகைகளை எடுப்பது மதினாவிலே நகை எடுத்தால் பரக்கத் என்று சொல்வது எல்லா இடத்திலையும் நகை எடுத்தா அரக்கத்து தான் பரக்கத்தெல்லாம் இல்ல அங்கே எடுத்தா பரக்கத்து இங்கே எடுத்தா பரக்கத்து அன்புக்குரியவர்களே எதை எடுக்கிறார் என்று அல்லாஹ் பார்க்கிறார் எதை எடுக்கிறான் என்று அல்லாஹ் பார்க்கிறார் அதனால் அன்புக்குரியவர்களே இங்கிருந்தே ஒரு முடிவுக்கு செல்ல வேண்டும் ஜம்ஜம கொண்டு வருவேன் பேரிச்சம்பழத்தை கொண்டு வருவேன் வேறு எதுவும் வராது இந்த உலகம் வேண்டாம் நம்ம போனது இபாதத்துக்காக என்ற ஒரு உறுதியான முடிவு வந்து விட வேண்டும் எங்கிருந்தே ஆறாவது விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை வந்து விட வேண்டும் அங்க போய் விருந்து வைக்கிறது இருக்கே அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வும் ரசூலும் மிக பிரியமாக நினைப்பது அங்கு போய் விருந்தோம்பல் ஒரு பத்து பேருக்கு இங்க சாப்பாடு கொடுக்கிறதுக்கே யோசிப்பாரு ஆனால் அங்கு சென்று விருந்து கொடுத்தால் ஆனா நிலைமை என்னன்னா ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வச்சு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விருந்து போடுவார் அங்க போய் அஞ்சு திருகத்தை கூட எடுக்க மாட்டார் உள்ளே அமுத்தி அமுத்தி அமுத்தி அமுத்தி அஞ்சு திருகத்திற்கு கூட ஒரு ஆளுக்கு டீ வாங்கி கொடுக்க மாட்டான் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் மாற்றுங்கள் இங்கு நீங்கள் அஞ்சு லட்சத்துக்கு விருந்து கொடுத்தால் நன்மை உண்டு விருந்துக்கு ஐந்து லட்சத்தின் நன்மைதான் உண்டு ஆனால் அங்கு சென்று இதே ஐந்து லட்சத்திற்கு நீங்கள் விருந்து கொடுத்தால் நீங்கள் அதை ஒரு லட்சத்தோடு கூட்டிக் கொள்ளுங்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு லட்சம் நன்மை உண்டு ஐந்து லட்சத்திற்கு ஐந்து லட்சம் பெருக்கள் கணக்கு போட்டுக்கங்க அன்பிற்குரியவர்களை அவ்வளவு நன்மையை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடம் அதனால் அங்கு சென்று இருந்தோம்பல் இருக்க வேண்டும் அங்கு சென்று மற்றவர்களினுடைய நிலையை கவனிக்க வேண்டும் அங்க போனா தான் தெரியும் டிராவல்ஸ்ல ஒரு ஆப்பிள் ஒரு ஆட்டி எடுத்து வச்சிருப்பாரு ஒவ்வொரு ரூம்லயும் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும் இவர் நாலு ஆப்பிள் எடுத்து வச்சிருப்பாரு அந்த ஆட்டி ஒரு ஆப்பிள் எடுத்து தின்றுவார் ஏதோ எவ்வளவு பசியில வருவாரோ நல்ல தவாஃபு உம்ராவெல்லாம் செஞ்சுட்டு வருவார் பசி ஆப்பிள திண்ட உடனே அதுக்கப்புறம் அவர் உள்ள நுழையும் போது இவர் சைக்கிளையா பேசுவார் ஊர்ல தான் திருடர்களை பார்த்தேன் பகல்லையே கொள்ளையடிக்கிற திருடன் இங்கேயும் இருக்கிறான் அன்பிற்குரியவர்களே இது தேவையா விட்டு கொடுக்க வேண்டும் ஒரு பொருள் நம்ம வீட்ல நம்ம ரூம்ல நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம நாலு பொருளை வாங்க பழக வேண்டும் அங்கு செல்லுகிற பொழுது நாலு நமக்கு மட்டுமல்ல நம்முடைய நம்முடைய வீட்டில் இருக்கிற நம்முடைய ரூமில் இருக்கிற எல்லோரும் என் சகோதரர்கள் அவர்களுக்காக வாங்கி செல்லுவோம் என்ற உணர்வை இங்கிருந்தே உருவாக்கி கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உருவாக்கிவிட்டுத்தான் நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும் முதலில் புறப்படுவதற்கு முன்னால் உள்ள ஒழுக்கங்கள் இது இதற்கு பிறகு அஜினுடைய ஆமால்கள் முதல் முதலிலே ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு முன்னால் இஹ்ராம் இஹ்ராம கட்டி யாராமுக்கு முன்னால் குளித்து விட்டு அல்லது ஒளி செய்து விட்டு நலாபத்து தான் ஷர்த்து இஹ்ராமுக்கு வந்து நலாபத் குளிச்சே ஆகணும்ங்கிறது அல்ல அவர் குடுகுடு காய்ச்சல் இருப்பாரு இல்ல நீங்க குளிச்சுட்டு யாராம் கட்டணும் சொல்லக்கூடாது ஒளி செஞ்சா போதும் மாதவிடாய் பெண்கள் இருக்கலாம் அவர்கள் யாராம் கட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை அவருடைய யாராமுக்கு எந்த தடையும் இல்லை அதனால் குளித்து விடுவது நல்லது குளிக்க முடியாத சூழலிலே ஒளி செய்து விட்டு யாராமை கட்டிக்கொண்டு இந்த யாராம கட்டுறதுக்கு முன்னாடி யாராமுக்கு அத்தர் போட்டுக்கலாம் யாராம கட்டுறதுக்கு முன்னாடி யாராமுக்கு நறுமணத்தை பூசலாம் தவறு கிடையாது யாராம் கட்டலுக்கு பிறகு நியத்து செஞ்சதுக்கு பிறகு பூசக்கூடாது குளித்து குளித்துவிட்டு நறுமண முல்லை யஹாமை கட்டிக்கொண்டு ரெண்டு ரக்காத் சுன்னத்து தொழ வேண்டும் யஹாமினுடைய நியத்திலே மட்டும் தான் தொழ வேண்டும் யஹராமினுடைய நியத்திலே மட்டும் தொழுது கொள்ள வேண்டும் தொழுகை முடிந்ததிலிருந்தே தல்விய ஆரம்பமாகிவிடும் யஹராம நியத் பண்ணிட்டாவே தல்விய ஆரம்பமாகிவிடும் இப்ப இந்த ஹஜ் மூணு வகையான ஹஜ் இருக்கிறது தமத்து இருக்கிறது கிரான் இருக்கிறது இஃப்ராத் இருக்கிறது நமக்கு இஃப்ராத் கடமை இல்ல மக்காவாசிகளுக்கு தான் இஃப்ராத் நேரடியா ஹஜ்ஜுக்கு வந்துருவாங்க நாம் செய்கிற ஹஜ் எல்லாம் ஒன்று தமத்துவம் பெரும்பாலும் நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் தமத்துவம் தான் தமத்துவ என்றால் யாராம் கட்டி உம்ராவை முடித்து ஹலாலாகி விடுவோம் உம்ராவை முடிச்சுட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துருவோம் அப்ப ஹஜ்ஜினுடைய நாளிலே யாராம் கட்டி ஹஜ்ஜை நிறைவேற்றுவோம் இதற்கு பேர் தமத்துவம் கிரான் என்றால் உம்ரா ஹஜ் ரெண்டையும் சேர்த்து நியத்து செய்வோம் யாராம கலட்டவே முடியாது உம்ராவை முடித்துவிட்டு அதே யாராமிலேயே இருந்து ஹஜ்ஜையும் முடித்தால் அதற்கு பேர் கிரான் இப்ப நாம செய்ய போற ஹஜ் பெரும்பாலும் தமத்துவம் தமத்துவான ஹஜ் இப்ப யாராம கட்டும் போது நியத்து செய்கிற பொழுது ரபுல் ஆலமீன் யாராம் என்று சொன்னாலே அனைத்தையும் ஹராமாக்கி வைத்தல் என்று பொருள் அனைத்தையும் இதுவரை ஹலாலாக இருந்தது ஹராம் மனைவி ஹலாலாக இருந்தால் இனிமேல் ஹராம் யாராம் கட்டிட்டா மனைவி பக்கத்துல நெருங்க முடியாது அதனால பக்கத்துல நெருங்க முடியாதுன்னா பக்கத்திலே உட்கார்ந்து போக கூடாது அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் இல்ல மனைவியோடு ஒன்று சேரக்கூடாது இதுவரை தைத்தாடை ஹலால் யாராம் கட்டி விட்டால் ஹராம் நெகவெட்டுவது ஹலால் நமக்கு அறிவிப்பு செய்யப்படும் அப்பொழுது உம்ராவை நியத்து செய்வோம் எப்படி உம்ராவை நியத்து செய்யணும் அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரா யா அல்லாஹ் நான் உம்ராவை நாடுகிறேன் அதை எனக்கு லேசாக்கி தருவாயாக அதை ஏற்றுக்கொள்வாயாக ஃபயஸ்ஸிர்ஹா லீ ஃபதகப்பல்ஹா மின்னி ஏன்னா அது கஷ்டங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவன் நாடாம ஹஜ்ஜும் உம்ராவும் லேசாகாது அதனால் ரப்பே நீயே அதை லேசாக்கி கொடு நீயே அதை ஏற்றுக்கொள்வாயாக என்று மீக்காத்து வருகிற பொழுதுதான் நாம் நியத்து செய்வோம் ஏன் அப்படி செய்றோம் வெறும் இஹ்ராமினுடைய நியத்து மட்டும் ஏன் இப்பயே உம்ராவ நியத்து செஞ்சிரலாம்ல சென்னையிலேயே என்று ஒரு கேள்வி கேட்டால் யாராம் கட்டிட்டு ஹஜ்ஜுக்கு போக முடியாத நிலை ஏற்பட்டு ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு அல்லது ஏதாவது செல்ல முடியாத பிரச்சனை பிளைட் விமான பிரச்சனை வந்தது இப்படி வந்துருச்சுன்னா உம்ராவினுடைய நியத்து செஞ்சிருந்தா மனைவியோடு சேரவே முடியாது அடுத்து உம்ரா செஞ்சு ஹஜ்ஜினுடைய காலத்துல போய் ஒரு வருஷ காலம் அடுத்த வருஷம் போய் ஹஜ்ஜி செய்யாம இவர் மனைவியோடு சேருவது ஹராம் எல்லாம் விபச்சாரமாக்கிவிடும் இதற்காகத்தான் வெறும் யாராமை நியத்து செய்வோம் விமானம் சென்று கொண்டிருக்கிற பொழுது மீகாத் மொத்த உலகத்துக்கு அஞ்சு மீகாத் அஞ்சு மீகாத் மதினாவாசிகளுக்கு துல் ஹுலைஃபா மீகாத் யமன் வாசிகளுக்கு ஜுஹ்ஃபா மீகாத் நமக்கு மீகாத் யலம்லம் கர்னி மனாசில் நஜித் வாசிகளுக்கு மீகாத் தாத்தே இராக் இராக் வாசிகளுக்கு மீகாத் இப்ப உலகத்தில் இருக்கிற மொத்த மீகாத் அஞ்சு இப்ப நாம எலம்லம் வழியாகத்தான் செல்லுவோம் இப்ப மீகாத் வருகிற பொழுது நியத்தை செய்து கொள்வோம் உம்ராவினுடைய நியத்தை செய்வோம் செஞ்சு பாஸ்போர்ட் ஈஸ்போர்ட் எல்லாம் முடிச்சு ஒரு 12 மணி நேரம் 20 மணி நேரம் கழிச்சு ரூமுக்கு போய் அதனால இங்கிருந்தே எல்லாம் இருக்கும் அது லேசுன்னு நினைச்சு போகணும் நம்ம போன உடனே வேகமா பாஸ்போர்ட்டை கொடுத்து எல்லாம் முடிச்சு நேரா கொண்டு போய் ரூம்ல விட்டுருவாங்கன்னு நினைக்க வேண்டாம் ஆனால் அல்லாஹ் அதை லேசாக்குவா ரூமுக்கு போய் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எஹராம் உடுத்திட்டு குளிக்க கூடாதுங்கிற அர்த்தம் அல்ல யகராமோடு குளித்து விட்டு இன்னொரு எஹராமை கட்டிக்கொள்ளலாம் மூணு எடுத்துக் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஹஜ்ஜுக்காக ஒரு புது எஹராமை வைத்து விடுங்கள் பாக்கி ரெண்டு எஹராமை மாற்றி மாற்றி நீங்கள் பயன்படுத்துங்கள் போன உடனே நல்லா குளிச்சிட்டு அதே எஹராமோடு நல்லா குளிக்கிறதுனா நல்ல சோப்பை போட்டு நல்லா தேய்ச்சி அதெல்லாம் கூடாது அப்படி சோப்பு வீப்பு போட்டீங்கன்னா ஒரு ஆடு ரெடியா வச்சுக்கிற வேண்டியதுதான் நான் சோப்பு போட்டு தான் குளிப்பேன் அதுல தாராளமா குளிங்க ஒரு ஆட்டை கொண்டு போய் கொடுங்க தம்பு கொடுத்துருங்க அதனால சோப் போடுறது கூடாது தேய்த்து குளிப்பது கூடாது ரொம்ப தேய்ச்சு முடியெல்லாம் உதிர்ற அளவுக்கு தேய்ச்சு குளிக்கிறது கூடாது சிலர்களுக்கு முடிய புடுங்கற பழக்கம் இருக்கும் அப்படியே பேசிட்டே இருக்கும் டக்குமா அது மாதிரி முடிய புடுங்குமா புடுங்கிட்டா நேரா ஆட்ட அறுத்துற வேண்டியதுதான் அதான் இப்ப இருந்து கொஞ்சம் கைக்கு கட்டுப்பாடு தேவை அன்பிற்குரியவர்களே இந்த விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல குளிச்சிட்டு புதிய இஹ்ராமை அணிந்து கொண்டு பழைய இஹ்ராமை விட்டுட்டு அணிஞ்சிட்டு நாம் செல்லுவோம் உயர்ந்த எண்ணத்தோடு காபாவின் மீது பைத்துல்லாவின் மீது உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பைத்த தஅமீம் கரீம் அல்லாஹ் ஹலீமும் கரீமும் ஹலீமும் அந்த தல்பியா முழக்கத்தோடு நாம் செல்ல வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ்வின் ஆலயத்தை பார்க்க செல்கிறோம் அன்புக்குரியவர்களே பெரும் பெரும் எல்லா நபிமார்களும் பார்த்த இல்லத்தை பார்க்க செல்கிறோம் எல்லோருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரஹ்மத்தை கொடுத்த இல்லத்தை பார்க்க செல்கிறோம் வணக்கத்தை கொடுக்கிற இல்லத்தை பார்க்க செல்கிறோம் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தை பார்க்காமல் ரபுல் ஆலமீன் இந்த மௌத்தை கொடுத்து விடக்கூடாது இந்த கண்களுக்கு பவர் அந்த அல்லாஹ்வின் இல்லத்தை ஆலயத்தை பார்ப்பதில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார் அந்த அல்லாஹ்வினுடைய ஆலயத்தை பார்க்கிற பொழுது ஆலயத்தின் மீது கொண்ட மரியாதை அல்லாஹ்வையே காணப்போகிறோம் என்ற ஆவல் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற அந்த காதல் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து வைத்துக் கொண்டு பணிவோடு செல்ல வேண்டும் அங்கே நாலு பேர்த்து கூட பேசிட்டு போக கூடாது பணிவோடு சென்று குனிந்து சென்று மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்னவர்கள் மக்காவுக்குள்ளே நுழைகிற பொழுது ஒட்டகத்தை ஓட்டிச் செல்வார்களாம் ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு மேலே இல்லாமல் தலை குனிந்து செல்கிறார்கள் மக்கள் கேட்டார்கள் ஏன் ஒட்டகத்தில் வர வேண்டியதானே ஏன் கீழே இறங்கி போறீங்க மாலிக் இப்னு தீனார் சொன்னார்களாம் ஓடி போன அடிமை ஓடி போன அடிமை எஜமானனை பார்க்க வருகிற பொழுது தலை நிமிந்து கொண்டா வருவான் ஓடிப்போன அடிமை எஜமானனை பார்க்க வருகிற பொழுது எப்படி பணிந்து குனிந்து வருவானோ நான் பாவம் செய்கிற அடிமை எனக்கு ரப்பல் ஆலமீன் தன் ஆலயத்திற்கு வருகிற வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய வாக்கியம் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் செல்ல முடியாது எத்தனையோ பேர்கள் போட்டார்கள் கிடைக்கவில்லை எத்தனையோ பேர்கள் முயற்சி செய்தார்கள் கிடைக்கவில்லை ரபுல் ஆலமீனே நீ என்னை ஏற்றிருக்கிறாய் என்னை அழைத்திருக்கிறாய் என்றால் நான் என்ன செய்தேன் தெரியவில்லை ரப்பே ஏராளமான பாவத்தை செய்து கொண்டு உன்னிடத்திலே நான் எப்படி தலை நிமிந்து வருவேன் ரப்பே என்று தலை குனிந்து தலை குனிந்து பணிந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் பாபு சலாம் வழியாக சென்றால் காபாவை முழுமையாக பார்க்கலாம் என்று ஹதீசுகள் வருகிறது ஆனா இன்னைக்கு பாபு சலாம் அலியாவெல்லாம் போக முடியாது 23 நம்பர் கேட்ல மூடப்பட்டு இருக்கிறது பாபு சலாம் அலியா செல்ல முடியாது அதனால் எந்த பாபில் சொல்லுகிறோமோ அந்த பாபில் கீழே இறங்குற வரைக்கும் போய் மத்தாஃப்ல இறங்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால் தலையை தூக்கி முழுமையாக அந்த காபத்துல்லாவை பார்க்கிற பொழுது கண்ணீர் சிந்தி கண் சிமிட்டும் நேரத்திலே கேட்கிற துவாக்கள் அனைத்தும் கபூலாக்கப்படும் கேட்கிற துவாக்கள் அனைத்தும் கபூலாக்கப்படும் ரபுல் ஆலமீனிடத்திலே இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டார்களாம் அல்லாஹ் இனிமேல் என் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் கேட்கிறேனோ அது முழுவதையும் நீ கபூல் செய்து கொள் அது முழுவதையும் கபூல் செய்து கொள் அல்ல காபாவை பார்த்தவுடன் தல்வியா முடிஞ்சிரும் காபாவை பார்க்கிற வரைக்கும் தான் தல்பியா காபாவை பார்த்தால் தல்பியா முடிந்துவிடும் அந்த காபாவை பார்க்கிற பொழுது கேட்கிற துவா உடனே கபூல் அதை பார்த்தவுடன் அன்று பிறந்த பாலகனாக மாறிவிடுவான் எத்தனை வருஷம் அவன் செய்த தவறுகள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு விடும் காபாவை பார்த்தவுடன் என்றால் அந்த புனித ஆலயத்தை பார்க்கிற பொழுது கண்ணீர் சிந்தி அள வேண்டும் இமாமனா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி தஆலாலை அந்த ஆலயத்தை பார்க்கிற பொழுது ஒரே ஒரு துவா தான் கேட்டாங்களா அந்த ஆலயத்தை பார்த்த உடனே கேட்டாங்க யா அல்லாஹ் என் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை ரப்பே சொர்க்கத்தை ரப்பே எனக்கு வேற எதுவும் வேண்டாம் ரப்பே பெற்றோர்களை ஆக்க முடியும் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற முடியும் பலமுறை ஹஜ் கூடியவர்கள் ரப்பல் ஆலமீனே அதை பார்க்கிற பொழுது பல தடவை ஹஜ் செய்யக்கூடியவர்கள் இப்னுல் மௌக்கிப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்கிறார்கள் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போறப்ப சொன்னாங்களா ரப்பே உன்னுடைய லிக்காவை எனக்கு கொடுத்து விடு ஜன்னத்தை எனக்கு கொடுத்து விடு உறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னத்தையும் அல்லாஹ்வின் லிக்காவையும் கொடுத்து விடுவான் அப்ப நாம கேட்கிற துவா கவியான துவாவாக இருக்க வேண்டும் இப்ப ஹராம்ல போய் முதல்ல காபத்துல்லாவை பார்ப்போம் துவா செய்ய வேண்டும் அழுது அழுது துவா செய்ய வேண்டும் அழுக சில பேத்துக்கு வராது அழுவதை போன்று நடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அழக்கூடியவர்களோடு சேர்த்து இவன் அழுதுதான் பார்க்கலாம் கண்ண தண்ணி வல்ல அதனால் மன்னித்து விடுகிறேன் என்றெல்லாம் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவான் அதற்கு பிறகு தவாஃப் ஆரம்பமாகும் ஏழு சுற்றுகள் காபத்துல்லாவிலே தவாஃப் அஜுருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பமாகும் அஜுருல் அஸ்வதற்கு பக்கத்திலே போய் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தவாஃபை ஆரம்பிப்போம் இது தவாஃபே குதூம் என்று பெயர் ஏழு சுற்றுகளிலேயுமே வலது தோல் புஜம் தெரிகிற அளவிற்கு சுற்ற வேண்டும் நிறைய பேர் மூணு சுத்த அளவுக்கு போட்டுக்கறோம் ஆனால் ஃபிக்ஹ் கிதாபுகளில் வருகிறது ஏழு சுற்றுமே வலது தோல் புஜம் தெரிகிற அமைப்பிலே இஹ்ராம் துணியை போட்டுக்கொள்ள வேண்டும் யகராம முதல்ல கட்டி பழகிக்கங்க அட்டையாவது நிறைய பேர் யாராமே கட்ட தெரியாது யாராம கட்டுறேன்னு சொல்லிட்டு கோமணம் கட்ட மாதிரி கட்டிட்டு போவுங்க அதனால எஹராமை கட்டிக்கொள்ள வேண்டும் நல்ல முறையில் வலது கை தெரியற மாதிரி அப்படி போட்டுக்கணும் வலது தோல் புஜம் தெரிய வேண்டும் ஏழு சுற்றிலும் தவாஃபினுடைய முந்தைய மூன்று சுற்று ரமல் செய்ய வேண்டும் தவாஃபி குதும்ல அப்படி குலுக்கி குலுக்கி பசிவட்டினியமாக நாயகத்தின் தோழர்கள் தவாப் செய்கிறார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு இருக்கிற பொழுது கூட அந்த கண்ணியத்தை காக்கும் முகமாக தோளை குலுக்கி குலுக்கி ஓடினார்களாம் அவர்கள் பேசிக் கொண்டார்கள் சாப்பிடாட்டியும் கூட பாரு என்ன வலிமை என்ன வலிமை அவ கண்ணியம் காக்கும் முகமாக மூணு சுற்றுல ரமல் வேண்டும் இடம் கிடைக்கிற ரொம்ப கூட்டமா இருக்கு கொஞ்சம் விட்டு விட்டு லேசா குதிச்சு குதிச்சு குதிச்சு குதிச்சு அதனால அடுத்த வெங்காலம் மிதிச்சு மிதிச்சு இது கூடாது லேசா குதிச்சு நாம் தவாஃபை ஏழு சுற்றி முடிக்க வேண்டும் அந்த நேரத்தில் தவாஃபில் ஓதக்கூடிய துவா நாம் என்னென்ன கேட்கிறோமோ அத்தனையும் ரபுல் ஆலமீன் கபூல் செய்கிறார் என்னென்ன கேட்கிறோமோ அத்தனையும் அல்லாஹ் கபூல் செய்கிறார் எங்க கூட ஒரு வருஷம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் தன்னுடைய பிள்ளையை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு மூணு வயசு புள்ள வாப்பாட்ட கேக்குது வாப்பா சாக்லேட் கொடு வாப்பா வாப்பா சாக்லேட் கொடு வாப்பா அவர் சொன்னார் அந்த பிள்ளை இடத்திலே மூன்று வயது சிறுமி இடத்திலே சொல்கிறார் அல்லாட்ட கேளுமா அல்லா கொடுப்பான் என்று சொல்ல சாக்லேட்டுக்கும் தவாப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறதா மத்தாப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறதா எங்கோ கடை இங்கு மத்தாஃப் அந்த பிள்ளைக்கு ஒண்ணு தெரியல அல்லாஹ் சாக்லேட் கொடு அல்லாஹ் சாக்லேட் கொடு அல்லாஹ் சாக்லேட் கொடு என்று சொல்லிக் கொண்டே வருகிறது ஆறு சுட்டு முடிகிறது ஏழாவது சுட்டின் துவக்கம் ஏழாவது சுட்டின் துவக்கம் எங்கிருந்தோ ஒரு ஈரான்கார அம்மா வந்தார்கள் ஒரு பெரிய சாக்லேட் பாக்கெட்டை தூக்கி அந்த பிள்ளையினுடைய கையிலே கொடுத்து விட்டு செல்கிறார் எங்கிருந்து வந்தார் தெரியவில்லை ஆனால் கேட்பதை அந்த மொத தவாப்புல போகும்போது ரப்பல் ஆலமீனே எனக்கு கொடுத்து விடு முல்தசிமிலே என் நெஞ்சோடு நெஞ்சாக காபாவிலே ஒட்டுகிற வாய்ப்பை எனக்கு கொடுத்து விடு ஹஜ்ருல் பல பலமுறை முத்தமிடுகிற வாய்ப்பை கொடுத்து விடு அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான் கேட்க வேண்டும் நிறைய பேர் அங்க போய்க்கிட்டு கூட ஹஜ்ருல் அஸ்வதை பார்க்காம வரக்கூடியவர்கள் முத்தமிடாமல் வரக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறோம் அதனால அல்லாட்ட கேட்டணும் மொதல் தவாஃபுலையே ரபுல் அலமீனே எனக்கு ஹஜ்ருல் அஸ்வதி தொடுகிற ஹஜ்ருல் அஸ்வதினுடைய நசீபை கொடுத்து விடு அதனால யாராம் கட்டி இருக்கும்போது ஹஜ்ருல் அஸ்வதி தொடக்கூடாது ஏன்னா அதுல நிறைய அத்தர் போட்டிருக்கும் நம்ம தமு கொடுக்க வேண்டியதா போயிடும் ஹலால் ஆனதற்கு பிறகு சென்று மற்ற தவாப்புகளிலே சென்று ஹஜ்ருல் அஸ்வதை தொடலாம் இப்ப ஏழு முறை தவாப் செய்ய வேண்டும் ஏழு சுற்றுக்கள் அடுத்து தவாப் முடிச்ச உடனே மக்காமே இப்ராஹிமில ரெண்டு ரக்காத் தொட வேண்டும் இந்த தவாப் செஞ்சிட்டு இருக்கும்போது மஸ்அலா தவாப்பினுடைய மஸ்அலா மூணு சுத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒளி முறிஞ்சிருச்சு தவாப்பை மீண்டும் ஆரம்பத்திலிருந்து சுத்த வேண்டும் நாலு சுத்துல முறிஞ்சிச்சு மூணு சுத்துக்கு மேல போயிட்டாரு நாலாவது சுத்து அஞ்சாவது சுத்துல ஒருவருக்கு ஒழு முறிந்து விடுகிறது என்றால் விட்ட சுற்றுக்களை மட்டும் சுட்டினால் போதும் தவாப்பினுடைய மஸ்அலா மூணு சுத்துக்குள்ள ஒளி முடிஞ்சுன்னா ஆரம்பத்திலிருந்து சுட்ட வேண்டும் நாளுக்கு மேல ஒளி முறிந்தால் விட்டதை சுட்டிக் கொள்ளலாம் அதே மாதிரி இந்த தவாஃபினுடைய மசாலாவோட முக்கியமான மசாயில்களில் ஒன்று அப்படியே 25 சுத்து 28 சுத்து 45 சுத்து இப்படியே மொத்தமா சுத்திட்டு அதுக்கப்புறம் போய் தொழுதுக்கலாமா தவாப்ப முடிச்ச உடனே மக்காமே இப்ராஹிம்ல போய் ரெண்டரை ரக்காத் தொழ வேண்டும் மக்காமை இப்ராஹிமிலே விட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனுக்குடனே கபூல் செய்கிறான் ஒவ்வொரு ஏழு சுற்றுக்கு ஒருக்க மக்காம் இப்ராஹிம்ல ரெண்டு ரக்கா தொழ வேண்டும் அசருக்கு பிறகு ஒருத்தர் தவாப் செய்கிறார் இப்ப மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது பதினாலு சுத்து சுத்திட்டாரு ஏன்னா அசருக்கு பின்னாடி தொழுகிறது மக்ரூஹ் அதனால மகரிப் வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு ரெண்டு தவாப் செஞ்சார் அல்லது மூணு தவாப் செஞ்சாரு மகரிபுக்கு பிறகு மொத்தமாக ரெண்டு ரெண்டு ரக்காத்தாக தொழுது கொள்ளலாம் அதே மாதிரி ஃபஜ்ருக்கு பிறகு சூரியன் உதயமாகிற வரை மக்ரு தொழுவது அதனால அதுக்குள்ள ஒரு ரெண்டு தவாப் முடிச்சாரு ரெண்டுக்கு சேர்த்து நான்கு ரக்காத்து தொழலாம் ரெண்டு நேரத்துல தான் அனுமதி இருக்கிறது மற்ற நேரத்துல எல்லாம் ஏழு சுற்று சுட்டி விட்டால் உடனே இரண்டு ரகாத் மக்காம் இப்ராஹிமிலே அல்லது காபாவினுடைய எந்த திசையில் வேண்டுமானாலும் இரண்டு ரகாத் தொழுது கொள்ள வேண்டும் தொழுது விட்டு ஜம்சமை நல்ல வயிறு நிரம்ப வயிறு புடைக்க குடிக்க வேண்டும் ஜம்சமை நிறைய குடிக்க வேண்டும் குடித்துவிட்டு சஃபா மர்வாவிலே சை செய்ய வேண்டும் சஃபா மர்வா சஃபாவில் ஆரம்பித்து மர்வாவில் முடிக்க வேண்டும் ஃபுல்லா ஒரு சுத்து இங்க இருந்து அங்க போனா ஒண்ணு அங்க இருந்து இங்க வந்தா ரெண்டு இங்க இருந்து அங்க போனா மூணு இப்படி சஃபாவிலே ஆரம்பித்து மர்வாவிலே நம்முடைய சையை முடிக்க வேண்டும் அந்த சையில இடையில ஆண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு மட்டும் மகிழைனுல் அஹ்லரைன் என்று ஒரு பச்சை விளக்கு இருக்கும் அந்த இடத்துல மட்டும் குலுக்கி குலுக்கி செல்ல வேண்டும் ஓட்ட பந்தயத்துல ஓடுன மாதிரி சிலர் ஓடுவாங்க வேக வேகமா ஓடுவான் அது கூடாது குலுக்கி குலுக்கி செல்ல வேண்டும் அது முடித்ததற்கு பிறகு சஃபாவிலே ஆரம்பித்து மர்வாவிலே முடித்து விட்டால் அதற்கு பிறகு கொஞ்சம் முடியை வெட்டலாம் பெண்களாக இருந்தால் லேசா ஒரு சுண்டு வரல்ல முடியை வெட்டிக் கொள்ள வேண்டும் ஆண்களாக இருந்தால் மொட்டை கொள்ள வேண்டும் அல்லது முடியை குறைத்துக் கொள்ள வேண்டும் மொட்டை அடிப்பது சாலச் சிறந்தது இதை செய்துவிட்டால் உம்ரா முடிந்துவிடும் அதற்கு பிறகு ஹலாலான ஹலாலான டிரெஸ்ஸுகளை போட்டுக்கொள்ளலாம் ஹலாலுக்கு வந்து விடலாம் அப்ப உம்ராவினுடைய வேலை என்னன்னா தவாஃபு ஏழு தடவை ஏழு சுத்து சுத்தணும் ரெண்டு ரக்காத் தொழ வேண்டும் ஜம்ஜமை குடிக்க வேண்டும் சஃபா மர்வாவிலே சஹி செய்ய வேண்டும் வந்தவுடன் முடியை வெட்டிக் கொள்ள வேண்டும் ஒட்டையை அடித்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் முடிந்துவிடும் இந்த சஹில ஒளி இருக்க வேண்டும் என்பது ஷர்த் அல்ல ஒளி இருந்தால் நல்லது இல்லை என்று சொன்னாலும் சஹி கூடிவிடும் இதற்கு பிறகு நாம் ஹலால் ஆகி விடுவோம் நார்மல் Dressக்கு வந்ததுனால அதுக்கு பின்னாடி ஹஜ்ஜ பாத்துக்கலாம் இடையில 15 நாள் இருக்கும் நிறைய தவாஃபுகளை செய்ய வேண்டும் நிறைய உம்ராக்களை செய்ய வேண்டும் இந்த இடத்தினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் இனி ஒவ்வொரு இடத்தினுடைய சிறப்பையும் நாம் அறிய வேண்டும் உம்ரா முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு இடத்தினுடைய சிறப்பு அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய மாண்புகள் என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே நாம் எண்ணி பார்க்கிறோம் காபத்துல்லாவுல ஒவ்வொரு நாளைக்கும் 120 ரஹ்மத்துக்கள் இறங்குகிறது ஒரு நாளைக்கு தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 ரஹமத் தொடக்கூடியவர்களுக்கு 40 ரஹமத் அதை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு 19 ரஹமத் மீதி இருக்கிற ஒரு ரஹ்மத்து தான் உலகம் முழுக்க பிரித்து கொடுக்கப்படுகிறது அதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் வருகிறது இமாமுக்கு வருகிறது பிறகு தொழுகையாளிகளுக்கு செல்கிறது தொழுகையாளிகள் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ரஹமத் செல்கிறது இந்த ரஹமத்து செல்வதால் தான் உலகம் சுபிச்சமாக இருக்கிறது ரஹ்மத் இல்லை என்றால் உலகத்திற்கு சுபிச்சம் இல்லை அன்புக்குரியவர்களே ஒரு ரஹ்மத் உலகத்தையே சுபிச்சமாக்குகிறது என்றால் 119 ரஹமத்தை நாம் பெறப்போகிறோம் அந்த 40 நாள்ல இவ்வளவு ரஹமத்தை பெற்று விட்டால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதனால ரப்பல் 120 ரஹமத்தையும் மொத்தமா எனக்கு கொடுத்து விடு ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்க வேண்டும் இதை போன்று அது பரக்கத்தான இடம் பரக்கத்துனா ஒன்று ஒன்றாகவே இருக்கும் ஒரு லட்சத்தின் வேலையை செய்யும் அதான் பரக்கத் இங்க நாலு ரக்கா தொழுதா நாலு ரக்கா தான் ஆனா அங்க தொழுதா நாலு லட்சம் தொழுத நன்மை இங்கு ஒரு ரூபாய் செலவழித்தால் ஒன்றுக்கு பத்தி அங்கு ஒன்று செலவழித்தால் ஒன்றுக்கு லட்சம் நம்பரக்கத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஐந்து விஷயங்களை பரக்கத் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான் ஒன்று குர்ஆன் ஹதா திக்ருன் முபாரக் ஒரே ஒரு குர்ஆன் எத்தனை லைப்ரரிகளை உருவாக்கி இருக்கிறது அத்தனை பேர் எழுதிக்கிட்டே இருக்கிறான் குர்ஆனுடைய கருத்துக்கள் முடியுமா முடித்தவர்கள் உண்டா ஒன்று ஒன்றாகவே இருக்கிறது பல உருவாக்கங்களை ஏற்படுகிறது அதனால் குர்ஆன் பரக்கத் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மலையை பரக்கத் என்று சொல்கிறான் அன்சல்னா மின சமாஇ மாஅன் முபாரகா என்ன ஒரு மழை தான் பெய்யுது ஆனால் பல பழங்களை உருவாக்குகிறது அதே மலையத்தான் மாமரம் இழுத்து மாம்பழத்தை கொடுக்குது தென்னை மரம் இழுத்து தேங்காயை கொடுக்கிறது மாமரம் இழுத்து மாங்காயை கொடுக்கிறது மிளகாய் இழுத்து உரப்பை கொடுக்கிறது இஞ்சி இழுத்து அனைத்தையும் கொடுக்கிறது இல்லையா இப்ப தண்ணீர் ஒன்றுதான் ஆனால் அதிலிருந்து ஏற்படுகிற உருவாக்கம் பலது ஒன்று ஒன்றாகவே இருந்து ஒரு லட்சத்தின் வேலையை அது செய்கிறது அதனால் பரக்கத் இதை போன்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத் என்று சொல்லுகிறான் லைலத்துல் கத்ரினுடைய இரவை பற்றி சொல்லுகிற பொழுது பரக்கத் என்கிறான் மற்ற இரவு போல அதுவும் ஒரு இரவுதான் ஆனால் அது 83 ஆண்டுகளை விட சிறந்த இரவு ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே பி லைலத்தி முபரக்கா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஜைத்தூன் மரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சொல்லுவான் ஷஜரத்தின் ஜைத்தூனத்தின் முபாரக்கா ஜைத்தூன் மரம் பரக்கத் என்கிறார் 70 நபிமார்கள் துஆ காரணத்தினால் எந்த நோய்க்கு சாப்பிட்டாலும் அதை குணப்படுத்துகிற ஆட்டு ஜைத்தூனுக்கு உண்டு என்று உம்மான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதனுடைய ஆற்றல் என்ன அல்லாஹ் இன்ன அவ்வள பைத்தின் உலி அலின்னாசி லல்லத்தி பிபக்கத் முபாரக்கா மக்கா பரக்கத் என்று அல்லாஹ் பேசுவான் மக்கா பரக்கத் காரணம் அங்கு ஒன்று தொழிலால் ஒரு லட்சத்தின் நன்மை அதனால அருமைக்குரிய ஹாஜிமார்களே ஒரு தொழுக கூட அங்க மிஸ் ஆகக்கூடாது நிறைய ஹாஜிகள் ரூமிலேயே தொழுகிற அவலங்கள் உண்டு அதனால இங்கிருந்தே முடிவு செஞ்சிடணும் நம்ம என்ன நோயா இருந்தாலும் என்ன கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பாக காபாவிலே சென்றுதான் தொட வேண்டும் நாம இருக்கிற நாள் கொஞ்ச நாள் அதிலே காபாவை போய் நாம் பார்க்க வேண்டாமா தொட வேண்டாமா அதனால நம்ம தொழுகு முழுக்க காபாவாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அதுல இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே ஹஜருல் அஸ்வத் அந்த ஹஜருல் அஸ்வதை பார்ப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் கொடுத்து வைத்தவர்களாக இருக்க வேண்டும் எல்லா பாவங்களையும் இழுக்கிற மேக்னட்டிஸ் காந்தக்கள் பக்கத்துல போக முடியாட்டி கையை தூக்கிட்டா வாத்தியார்ட்ட சொல்றமா இல்லையா வாத்தியார்ட்ட ஸ்கூலுக்கு போன உடனே உள்ளே நையா அப்படி கையை உயர்த்துவான் உள்ளே நையா இவர் இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் இதை போல ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்திலே செல்கிற பொழுது உள்ளேன் ஐயா இது சாட்சி சொல்லும் நம்ம கையை உயர்த்துறது தான் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும் பெருமானார் செல்லல்லாக அழிவு வஸல்லம் அன்னவர்கள் ஹஜருல் அஸ்வதை பற்றி சொல்லுகிற பொழுது யமீனுல்லாஹி அலல் அர்த் பூமியிலே அல்லாஹுவின் வழக்கரம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய கரத்திலே யாராவது முசாபஹா செய்ய நாடுகிறீர்களா ஹஜருல் அஸ்வதை தொட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹுவின் கரத்தை தொட்ட நன்மை கிடைத்துவிடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அழிவு வஸல்லம் சொன்னார்கள் இன்னலஹு லிசானன் வசஃபத்தைன் அதற்கு அல்லாஹ் ஒரு நாவை கொடுப்பான் ரெண்டு உதட்டை கொடுப்பான் நாளை மறுமையிலே இவர் என்னை பார்க்க வந்தார் இவருக்கு சொர்க்கத்தை கொடு என்று சாட்சி சொல்லுகிற என்று சாட்சி சொல்லுகிற கல் அந்த கல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த கல்லை தொட்டு விட்டால் அந்த கல்லை முத்தமிட்டு விட்டால் அது சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா நீ என்ன ஒரு சாதாரண கல்லு நீ என்ன ஒரு சாதாரண கல்லு நீ எந்த பயனும் கொடுக்க முடியாது எந்த இடையூறும் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற பொழுது பின்னாலும் அலி ரலியல்லாஹு தஆலா தோலை தட்டுகிறார்கள் என்ன சொன்ன இது சாதாரண கல்லா இல்லை இல்லை அல்லா நம்மை படைப்பதற்கு முன்பதாக நான் தானே உன்னுடைய இரட்சகன் என்று அல்லாஹ் கேட்கிற பொழுது எல்லோரும் ஆமாம் என்று பதில் சொல்லும் அலஸ்து ரப்பிக்கும் எல்லாரும் ஆமா நீதான் ரட்சகன் அதை பதிவு செய்து இந்த கல்லுக்குள் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார் நாளை மறுமையில ஆமான்னு சொல்லிட்டு மாறு செய்தி என்று சாட்சி சொல்லுகிற கல் இந்த கல் இது சாதாரண கல் அல்ல என்று அலிரலி எல்லாம் சொல்லுகிற பொழுது லௌலா அலியுல்ல அலக்க உமர் அலி மட்டும் இல்லை என்றார் இந்த உமர் அழிந்தே போயிருப்பார் அழிந்தே போயிருப்பார் என்று உமர் அலி அல்லாஹு தஆலா சொல்லுகிறார்களே அற்புத கல் இந்த கல்லின் ஆற்றல் என்ன தெரியுமா இந்த கல்லை திருடினால் திருடியவனை கொண்டு வந்து வைக்க வைத்துவிடும் ஏறத்தாழ மூன்று முறை இந்த கல் திருடப்பட்டிருக்கிறது எவன் திருடிட்டு போனானோ அவனே கொண்டு வந்து மரியாதையா வச்சுட்டு போயிடுவான் அந்த ஆற்றல் இதற்குண்டே நெருப்பிலே இந்த கல்லை போட்டால் எவ்வளவு நெருப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு குளிர்ச்சி அதிகமாக கொடுக்கும் இந்த கல் நெருப்புல போட்டா குளிர்ச்சியை கொடுக்கும் நீரிலே போட்டால் உள்ளே போகாத மிதக்கும் ஆற்றல் கொண்டகள் ஹஜ்ருல் அஸ்வதுக்கள் ஹஜ்ருல் அஸ்வதுக்கள் என்று சொன்னார் உலகம் தோன்றிய நாளிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்த நாளிலிருந்து ரபுல் ஆலமீன் பாதுகாத்து வைத்திருக்கிற இந்த ஹஜ்ருல் அஸ்வதை தொட வேண்டும் முத்தமிட வேண்டும் நம் பாவங்கள் எல்லாம் கழிய வேண்டும் என்று நியத்தி செய்ய வேண்டும் ஹஜ்ருல் அஸ்வத் அங்கு இருக்கிறது அதற்கு அருகிலேயே முல்தசிம் இருக்கிறது பெருமானாருக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னார் அந்த பெருமானாருக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னார் உடனே முல்தசிமிலே நெஞ்சை வைத்து கேட்பார்கள் பெருமானார் கேட்டார்களா அல்லாஹ் இஸ்லாத்திற்கு உமரை கொடு அல்லது அபூஜைகளை கொடு உமரை கொடு அல்லது அபூஜைகளை கொடு அன்றைக்கே உமர் இஸ்லாமாகிறார் பெருமானார் கேட்ட அன்றைக்கே உமர் இஸ்லாமாகிறார் பெருமானார் சொல்லுவார்களாம் அல்லதுங்கிற வார்த்தையை மட்டும் போடாம உமரை கொடு அபூஜைகளையும் கொடு என்றார் என்று அபுல் ஆலமீன் கொடுத்திருப்பான் நான் அல்லது போட்டதால் அல்லது போட்டதால் நல்லது போனது அல்லது போட்டதால் நல்லது போனது என்று பெருமானார் சொன்னார்களே நமக்கு வந்து சந்தேகம் வரக்கூடாது ரபுலாலமீனே என்னுடைய குடும்பத்திற்கு ஆரோக்கியத்தை கொடு ரபுலாலமீனே என் குடும்பத்திற்கு பாதுகாப்பை கொடு என் சமூகத்திற்கு பாதுகாப்பை கொடு கேட்பாரட்ட சமுதாயமாக இருக்கிறது என் சமுதாயத்திற்கு ஒற்றுமையை கொடு முல்தஜிமிலே போய் நெஞ்சை ஒட்டி நாம் அல்லாஹுடத்திலே கேட்டால் ரபுலாலமீன் அத்தனையும் கொடுக்க காத்திருக்கிறார் அதற்கு பக்கத்திலேயே பாபுல் காபா காபாவினுடைய வாயில் இருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்த இடத்துல கூட்டத்தில் காபாவை பற்றி எண்ணம் தரக்குறைவாக வந்துவிட்டால் அல்லாஹ் உடலிலே உடலிலே புழுக்களையும் பூச்சிகளையும் ஏற்படுத்தி விடுவான் என்றார்கள் பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவன் இறப்பது புழு புழுத்து இறப்பான் என்றார்கள் அதனால காபாவை பார்க்கிற பொழுதெல்லாம் காபாவின் மீது கொண்ட கண்ணியம் அந்தஸ்து கூட வேண்டும் பக்கத்திலே மக்காமே இப்ராஹிம் இருக்கிறது ஸ்பிரிங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காபத்துல்லாவை கட்டுகிற பொழுது உயர உயர அந்த கல்லும் உயரும் இறங்கல் இறைக்க அந்த கல் இறங்கிவிடும் அதுவும் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல் அந்த கல்லும் அங்கு இருக்கிறது உலகத்தில் சொர்க்கத்திலிருந்து உள்ள கல் உலகத்தில் வேறு எங்கும் இல்லை இங்குதான் இருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்த மக்காமே இப்ராஹிமுக்கு போகும்போது ரபுதாலமீனே என் குடும்பத்தை என் குடும்பத்தை இப்ராஹிம் அலிஹிஸ்லாத்தின் குடும்பத்தை போன்று ஆக்கிவிடு என்று துவா செய்ய வேண்டும் என் குடும்பத்தை இப்ராஹிம் அலிஹிஸ்லாத்தின் குடும்பத்தை போன்று ஆக்கிவிடு அந்த குடும்பம் எப்படி இருந்து பாத்தீங்களா அல்லாவுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவர் அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படியே கேட்பார் கனவுல தான் அல்லாஹ் சொல்லுவான் உன் மகன் அரு உடனே ரெடி தொண்ணூறாவது வயதிலே பெற்ற மகன் தவமிருந்து பெற்ற மகன் அரு சரியா இருக்கிறேன் இறைவனுக்கு கட்டுப்பட்ட குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி போய் சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அம்மா நான் அறுக்கிற மாதிரி கனவு பண்ணேன் நீங்க சொன்னா சரியா தான் இருக்கு அறுத்துறீங்க நம்ம வீட்டுல சொன்னா கேட்பாங்களா கனவை நம்பி கத்தி எடுத்துட்டு வந்திருக்கியா புத்தி கட்ட மனுஷனே என்றல்லவா திட்டுவார்கள் ஆனால் கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளை அறுப்பதை போன்று கனவு கண்டீர்களா அருங்கள் வாப்பா என்னை பார்க்கிற பொழுது உங்களுக்கு இரக்கம் வந்து விடும் வாப்பா அதனால் என் முகத்தில் துணியை போட்டுக் கொள்ளுங்கள் வாப்பா இரக்கம் வராமல் துணியை போட்டு அறுத்து விடுங்கள் வாப்பா என்று பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு அதான தேவை கடவுளுக்கு பெற்றோருக்கு இறைவனுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன் குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளை இதுதானே இன்றைக்கு நமக்கு தேவை அல்லாஹ்விடத்தில் கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காமே இப்ராஹிமை போய் தொடுகிற பொழுது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா இதைத்தான் கேட்பார்கள் என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பத்தை போன்றாக்கு கலீஃபாக்கள் இதைத்தான் கேட்டார்கள் நாமும் இதை கேட்டால் என்ன கிடைக்கும் தெரியுமா நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை கிடைத்துவிடும் இன்னைக்கு திண்டுக்கல்ல ஒரு ஆஜியார் இருக்கிறார் பத்து பிள்ளைங்க வருஷம் வருஷம் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போவாங்க இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறீங்களே என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை இதுதான் நாங்க ஒவ்வொருத்தரும் மக்காம இப்ராஹிமுக்கு போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆகணும்னு நாங்க துவா கேட்கிறோம் அல்லா எங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி வச்சிருக்கான் ரபுல் ஆலமின் வச்சிருக்கிறான் என்று சொல்லுகிறார் என்றால் அன்புக்குரியவர்களே அங்கு இஹ்லாஸோடு கேட்க வேண்டும் அடுத்த ஹதீம் இந்த ஓவல் வடிவத்தில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஹாஜர் அலி இஸ்லாம் அங்குதான் அடங்கி இருக்கிறார்கள் அந்த ஹத்தீபுக்குள்ளே தான் மீசாபுர் ரஹ்மா மழை வந்துச்சுன்னா தண்ணி ஒட்டக்கூடிய இடம் இருக்கிறது அங்கு கேட்கிற துவாக்கள் கபூலாகும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யாராவது காபத்துல்லாவிலே தொழ ஆசையா ஹத்தீபுக்குள்ளே தொழுது கொள்ளுங்கள் காபாவிலே தொழுத நன்மை கிடைத்துவிடும் என் உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம் என்றார்கள் அதனால ஹத்தீம்ல போய் தொழக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் ஈஸியா தொழுதலாம் கொஞ்சம் ஒரு சின்ன சிரமம் தான் ஈஸியா தொழலாம் நல்லா உள்ள போய் நிம்மதியா தொழுது காபாவை பிடித்து அழுகிற வாய்ப்பு அங்கே உண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய ஹாஜிகள் அத்தனை பேர்களுக்கும் அந்த நசீவை கொடுக்க வேண்டும் இப்ப ஹத்தீமை முடிச்சுட்டு அப்படியே வந்தா ருக்குன யமானி ருக்குன யமானி ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேர் பின்னாடி ருக்னயமான் இருக்கிறது இந்த ருக்ன யமானியையும் தொட்டுக்கொள்ளுங்கள் இதுவும் சொர்க்கத்திலிருந்து வந்த கல் என்று ஒரு ரிவாயத் இருக்கிறது அந்த ருக்ன யமானியிலே தான் 70 மலக்குகள் நின்று கொண்டிருப்பார்கள் நாம் என்னென்ன கேட்கிறோமோ அது முழுவதற்கும் ஆமீன் சொல்வார்கள் அங்கிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் கேட்கிற துவா தரமான துவாவாக இருக்க வேண்டும் அதனால தான் கண்டதையும் கேட்ட கூடாதுங்கிறதுக்காக சொல்லிக் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆখিরাতি ஹசனா வ அதாபன்னார் வ அத்கில்னல் ஜன்னத் மஅல் அபரா யா அசீஸ் யா கஃபார் யா அசீஸ் யா கஃபார் யா அசீஸ் ரீதியாகப்பார் நாம் கேட்கிற பொழுது எழுபது மலக்குகள் ராமின் சொல்கிறார்கள் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா அந்த ருக்குனே யமானியிலே ஓரத்துல யாரும் இருக்க மாட்டாங்க அந்த இடம் தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகி அதுக்கப்புறம் கூடுற இடம் அங்கே செல்லுகிற பொழுது தனியாக வந்து கணவன் மனைவியாக இருக்கிறீர்களா அல்லது சகோதரர்கள் சென்றிருக்கிறீர்களா ஒரு மூணு நாலு பேர் வந்து ருக்குனை அமானிக்கு நேரா நின்னு ஒருவர் துவா கேட்க வேண்டும் மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும் அடுத்து அவர் துவா கேட்க வேண்டும் மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடம் அது நம்முடைய துவாக்களுக்கு எழுபது மழக்குகள் ஆமீன் சொல்லுகிறார்கள் அல்லாமா ஜுஹரி புகாரி ஷரீஃபினுடைய நிறுவனையாளர் அல்லாமா ஜுஹரி சொன்னார் நாலு பேர்கள் ஒன்றாக வந்ததை நான் பார்த்தேன் Abdullah ibn Zubair Musab ibn Zubair Abdul Malik ibn Marwan Abdullah ibn Umar நாலு பேரும் ஒன்றாக வந்ததை நான் பார்த்தேன் ஒருத்தர் துவா செய்றாரு மற்றவர் ஆமீன் சொன்னார் அது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் துவா செஞ்சார் யா அல்லாஹ் மக்காவுக்கு கவர்னராக ஆக்காமல் என்னை மௌத்தாக்காதே என்று துவா செய்தார் மற்றவர்கள் ஆமீன் சொன்னார்கள் அல்லாமா ஜுகரி சொன்னார்கள் அவர் மக்காவுக்கு கவர்னராக ஆனதற்கு பிறகுதான் மௌத்தானார் அதையும் கண்கூடாக பார்த்தேன் அடுத்தவர் துவா செய்கிறார் அவருடைய தம்பி முசாபி முனுமை உமைர் அல்லாஹ் என்னை ஹிஜாஸ் அரபு மாகாணத்துக்கே கவர்னராக ஆக்காமல் மௌத்தாக்காதே இன்னொரு ரிவாயத்துல வந்திருக்கு ஈராக் என்று வந்திருக்கிறது இராக்கு என்னை கவர்னராக ஆக்காமல் மௌத்தாக்காதே சகீனா பின்த் ஹுசைன் ஹுசைன் அலி அல்லாவினுடைய மனைவி அங்கேயும் கேட்டிருக்கிறார் ஹுசைன் அலி அல்லாவின் மனைவி சகீனாவை நான் மனமுடிக்காமல் மௌத்தாக்காதே ஜுஹரி சொல்கிறார்கள் துஆ கேட்டதையும் நான் கேட்டேன் அவர்கள் ஆமீன் சொன்னதையும் நான் பார்த்தேன் இந்த ரெண்டுமே நடந்தது ஈராக்குக்கு கவர்னராகவும் ஆனார் ஹுசைன் அலி அல்லாவினுடைய மகள் சகீனாவையும் மனமுடித்தார் அப்துல் மலிக் இப்னு மர்வான் துஆ கேட்கிறார் யா அல்லாஹ் என்னை யாரும் நேர் கொண்டு பார்க்க கூடாது என்னை பார்த்தால் மக்களுக்கு பயம் வர வேண்டும் இந்த நிலையை ஏற்படுத்தாமல் நீ மௌத்தாக்காதே அதனால அப்துல் மலிக் இவனு மருவான யாருமே நேரா பார்த்து பேச முடியாதா நேரா பார்த்து பேச முடியாது எல்லோரும் தலை குனிந்துதான் பேசுவார்கள் வரலாறு சொல்கிறது ஜுஹரி சொல்கிறார்கள் இவர் கேட்டதையும் பார்த்தேன் நடந்ததையும் பார்த்தேன் கடைசியில் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் துஆ கேட்கிறார்கள் ரப்பல் ஆலமீனே என்னை சொர்க்கவாசியாக்காமல் மௌத்தாக்காதே ஜுஹரி சொல்றாங்க மூணு பேர்த்தையும் நேரடியா பார்த்தறலாம் கேட்டது ஆனால் சொர்க்கவாசியாக ஆக்காமல் மௌத்தாக்காதே என்று கேட்டாரே எப்படி நடந்ததா இல்லையா என்று தெரியவில்லை என்ற கவலை இருந்தது ஒரு நாள் கனவிலே அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தாரா வந்து என்னிடத்திலே சொன்னார்கள் மூன்று பேர் துவாவை கபுல் செஞ்ச அல்லா என்ன கஞ்சனா ஜுகரி என்ன கஞ்சனா எனக்கும் அல்லாஹ் துவாவை கபுல் செய்து என்னை சொர்க்கவாசியாக ஆக்கினார் அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் அல்லது ஒரு குழுவாக செல்பவர்கள் நண்பர்களோடு செல்பவர்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் ஒருவர் துஆ கேட்க வேண்டும் மற்றவர் ஆமீன் சொல்ல வேண்டும் ஒருவர் துஆ கேட்க வேண்டும் மற்றவர் ஆமீன் சொல்ல வேண்டும் ருக்னி யமானிக்கு நேரா உள்ள பகுதி அதற்கு அடுத்து ஜம்சம் அல்லாஹு அக்பர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடமாடும் அற்புதம் இந்த ஜம்சம் கிணறை பார்க்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு வழங்கினான் ஒரு சின்ன கிணறு ஒரு உரை கிணறு உரைகிறது கீழே தரை தெரிகிறது கீழே தரை தெரிகிறது ஆனால் கடுமையான மோட்டரை வைத்து தண்ணீர் எடுக்கப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் தண்ணீர் ஏறுகிறது அந்த தண்ணீர் அப்படியே தான் இருக்கிறது நம்ம கிணறு அரைஞ்சிற அந்த மோட்டருக்கு மண்ணையும் சேர்த்து கொண்டு போயிடும் ஆனால் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நடமாடும் அற்புதமாக அங்க 50 லட்சம் பேர் குடிக்கிறாங்களே கொண்டு வருகிறார்களே உலகத்தினுடைய மூளை முடுக்குகள் எல்லாம் தெருக்கள் எல்லாம் அந்த தந்திரம் செல்லுகிறதே ஒரு சின்ன கிணற்றிலிருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதைவிட பெரிய அற்புதம் என்ன இருக்க முடியும் உலகத்தில் இதைவிட பெரிய அற்புதம் என்ன இருக்கிறது ஜம்சமை விட என்ன அற்புதம் இருக்கிறது அந்த ஜம்சமை குடிக்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள் மா ஜம்சம் லிமா ஷுரிபலஹு எதற்காக ஜம்சமை குடிக்கிறோமோ அத்தனையும் நடக்கும் என்றார்கள் ஹைரு மாயின் அலா வஜிகில் அல் மா ஜம்சம் உலகத்தில் இருக்கிற தண்ணீரிலேயே சிறந்த தண்ணீர் எந்த தண்ணீர் என்று கேட்டார் பெருமானார் சொல்வார்கள் மா ஜம்சம் ஜம்சம் தண்ணீரை விட உயர்ந்த தண்ணீர் எதுவுமே கிடையாது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் யாராவது ஒருவர் ஜம்சமை அன்பளிப்பு கொடுத்து மறுத்து விட்டால் ஜம்சமை அன்பளிப்பு கொடுத்து மறுத்து விட்டால் அல்லாஹ் அல்லாஹ் அவரை காபிராக மௌத்தாக்குவான் என்றார் எந்த அன்பளிப்புகள் வேண்டாலும் மறுக்கப்படலாம் ஜம்சம் மறுக்கப்படக்கூடாது ஜம்சம் மறுக்கப்படக்கூடாது எவ்வளவு உயர்ந்த அன்பளிப்பு ஒரு ஒரு ஊசியை முழுங்கி விடுகிறார் மரணி அல்லாவினுடைய காலத்தில் அது எடுக்கிறதுக்கு இன்னைக்கு மாதிரி ஆபரேஷன் இல்லை என்ன செய்வது ஜம்சமை குடி சரியாகும் என்றார்கள் நியத்து பண்ணி குடிச்சாரு அந்த ஊசி வெளியே வந்தது வரலாறு சொல்கிறது ஊசி வெளியே வருகிறது என்ன நியத் முழங்கால் வழியா சம்சம குடிச்சு முழங்கால்ல தடவுங்க கண் வழியா கண்ணிலே தடவுங்கள் தலை வழியா தலையிலே தடவுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியத்தை கபூல் செய்கிறான் அடுத்து நிறைய பேர் பயன்படுத்தாத இடங்களில் ஒன்று Safa Marwa Safa Marwa Hajara அலைஹி ஸலாத்தை நினைவூட்டுகிற இடம் இல்லையா தொங்கோட்டம் ஓடுகிறார்கள் தண்ணீருக்காக நீரோட்டம் ஓடுகிறார்கள் தொங்கோட்டம் ஓடுகிறார்கள் நாம சை செய்கிற பொழுது அல்லாஹ் உடத்தில் கேட்க வேண்டும் ரப்பல் உனக்காக தொங்கோட்டம் ஓடுகிறேன் கால் வீங்க வீங்க நடக்கிறேன் ரப்பே கால் வீங்க வீங்க நடக்கிறேன் ரப்பே ஹாஜரா நடந்தார்கள் நானும் நடக்கிறேன் ஹாஜராவின் நோக்கம் தண்ணீர் என் நோக்கம் ரப்பே என் வியாபாரம் நல்லா நடக்கணும் என் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் புத்தகத்தை நான் வாங்கி கொடுத்தறப்பே புத்தியை கொடுப்பவன் நீரப்பே புத்தியை கொடுப்பவன் அறிவை கொடுப்பவன் நீரப்பே நீ கொடுத்து விடுறப்பே என் வியாபாரத்திற்கு பாதுகாப்பை கொடுத்து விடுறப்பே என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை நாம் எதை நினைக்கிறோமோ அது முழுவதும் நடக்கும் அப்படியே சஃபாவுக்கு நேர் பின்னால் ஜபலை அபூக்கு பைஸ் இருக்கிறது அந்த மலை யாருமே கண்டுக்கிறதில்லை துவா கபூலாகிற இடத்துல அபூ குபைஸும் ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு அழைப்பு கொடுத்த மலையே அந்த மலைதான் இன்னைக்கு அரசரனுடைய மாளிகை இருக்கிறது அதனால அந்த மலைக்கு பின்னாடி போய் நிக்க முடியும் அதை ஒட்டி நிற்க முடியும் மர்வாக்கேட்ல இருந்து வந்தோம்னு சொன்னா அந்த மலைக்கு பின்னாடி போயிடலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீட்டுக்கு நேராக நின்று பார்த்தால் அந்த மலை தெரியும் அங்க கீழே நின்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை இரண்டாக பிளந்த மலை அந்த மலைதான் பெருமானார் ஏலத்து அழைப்பு கொடுத்த மலை ஒரு ரிவாயத்திலே அந்த மலை இப்ராஹிம் அலி இஸ்லாம் நம்மை எல்லாம் அழைத்த மலை ஜபல் அபு குபைஸ் காபத்துல்லாவை கட்டி முடிச்ச உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு நியத் பண்ணாங்களாம் பொதுவா நம்ம வீடு கட்டிட்டா ஒரு நியத் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும் சொந்த பந்தத்துக்கெல்லாம் ஒரு விருந்து போடணும்னு அதனுடைய வழிமுறை இப்ராஹிம் அலி இஸ்லாம் செஞ்சதுதான் காபாவை கட்டிட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாட்ட கேட்டாங்களாம் அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற ஒரே ஆலயம் உன் ஆலயம் இதுதானான்னு கேட்டாங்க ஆமா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களையும் இந்த ஆலயத்திற்கு நான் கொண்டு வந்து விடுகிறேன் அப்படியானால் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இந்த ஆலயத்துக்கு வர்றாங்களா இல்லையா அதனால உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நான் சாப்பாடு ஓட ஆசைப்படுறேன் வந்தவங்க வராதவங்க பிறந்தவங்க பிறக்காதவங்க அத்தனை பேத்துக்கும் நான் சாப்பாடு கொடுக்க ஆசைப்படுகிறேன் ரப்பே நீதான் அதற்கு உதவி செய்ய வேண்டும் ஹயாத்தா இருக்கிறவங்களுக்கு சோறு கொடுத்துடலாம் அதுக்கு மக்காவாதிகளுக்கு மட்டும் கொடுக்கலாம் உலகம் முழுக்க கொடுக்க முடியுமா வராத பிறக்காதவர்களுக்கு கியாமத் நாள் வரை வரக்கூடியவர்களுக்கு கொடுக்க முடியுமா ஆனால் அல்லாஹ் முடியும் என்று நிரூபித்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது முடியாததை கேட்கிறார்கள் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நான் விருந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தினுடைய கற்பூரத்தை கொண்டு வந்து கையில கொடுக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கையில அது வரைக்கும் கடல் தண்ணி இனிப்பாகத்தான் இருந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை தூவினார்கள் உப்பாக மாறுகிறது கடல் நீர் உப்பாக வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்து நுழைந்திருக்கிறது நாம் சாப்பிடுகிற உப்பு உப்பு போடாம யாராவது சாப்பிடுவோமா உப்பு போடுறமே இது இப்ராஹிம் சலாம் விருந்து இப்ராஹிம் சலாத்தினுடைய விருந்து அல்லாஹ் ரப்பல் அலமின் இடத்திலே கேட்டார்களே எல்லோருக்கும் விருந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ் கொடுத்தான் அந்த இப்ராஹிமின் தான் உப்பு பரிசுதான் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்தது உப்பு முடியாததை அபு குபைசுக்கு பக்கத்திலே நின்று கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் முடியாததை கேட்டாலும் அல்லாஹ் நடைமுறைப்படுத்துகிற ஆற்றல் அந்த அபே குபு அபு குபைஸ் மலைக்கு உண்டு அல்லாஹ் கொடுக்கிறார் அங்கிருந்து நிறைய ஹாஜிகள் துவா செய்யறதே இல்ல அதனால் செல்லக்கூடிய ஹாஜிகள் அந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜபலே நூர் ஹிரா பெருமானார் செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகையை கொடுத்த இடம் அந்த இடம் எல்லா மலைகளும் மிரண்டது لو انزلنا هذا القران على جبل لرايته خاشعا متشدعا من خشيه மலைகளே பயந்து நடுங்கியது பெருமானாருக்கு குர்ஆனை பெற்று தந்த மலை அந்த மலை இன்றும் அதுக்கு பேர் ஜபலே நூர் அமாவாசை இரவிலேயும் அது பெருமானார் எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்களோ அந்த இடம் இன்றும் பிரகாசமாக இருக்கிறது அமாவாசை இரவிலே ஒரு லைட் இல்ல ஆனா பிரகாசம் அதனால ஏற சக்தி பெற்றவர்கள் அங்கு ஏறலாம் முடியவில்லையா கஷ்டம் தேவையில்லை கீழே இருந்து அந்த இடத்திலே கல்வியை கேட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உடனே கொடுக்கிறார் அந்த இடத்திலே கேட்க வேண்டிய துவாக்களில் ஒன்று பகுமை கொடு தஃஹீமை கொடு கல்வியை கொடு என்று நினைவாற்றலை கொடு ஞாபக சக்தியை கொடு எனக்கு கொடு என் பிள்ளைகளுக்கு கொடு அல்லாஹ் கொடுக்கிறார் அடுத்து ஒரு மலை இருக்கிறது ஜபலை சௌர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்ற பொழுது ஒதுங்கிய மலை ஜபலை சௌர் அதுக்கு செல்ற வாய்ப்பு இருந்தால் செல்லலாம் இல்லைன்னா பக்கத்துல இருந்து அந்த சுற்றுலா சுட்டி காட்டுவார்கள் அங்கிருந்து நாம் துவா செய்ய வேண்டும் பெருமானாரை பாதுகாத்த மலை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எப்பயுமே அந்த மலைக்கு போவாங்களாம் இந்த எட்டுக்கால் பூச்சி எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்களாம் நீயும் நானும் ஒன்றுதான் நீயும் நானும் ஒன்றுதான் நாயகத்தை பாதுகாப்பதற்காக நீயும் உயிரை கொடுக்க தயாரானாய் நானும் உயிரை கொடுக்க தயாரானேன் எதிரிகள் வருகிற பொழுது நீ வலைப்பினாய் நான் பெருமானாரை பாதுகாத்தேன் நாயகத்தை பாதுகாப்பதில் ரெண்டு பேரும் ஒன்றாகத்தான் நின்றோம் ஆனால் என்னை விட உனக்கு நாயகத்தின் மீது ஆசை அதிகம் என்னை விட உனக்கு நாயகத்தின் மீது ஆசை அதிகம் உன்னை கொன்றால் தான் என்னை கொல்ல முடியும் உன்னை கொன்றதற்கு பிறகுதான் என்னை கொல்ல முடியும் முதலில் நாயகத்திற்காக நீ உன்னை அர்ப்பணிக்க தயாரானாய் இப்ப என்னை விட நாயகத்தின் மீது உனக்கு பாசம் அதிகம் அந்த இடத்துல யா இந்த எட்டிக்கால் பூச்சிக்கு இருந்த பாசத்தை யாவது நாயகத்தின் மீது எனக்கு போடுறப்பே என் மார்க்கத்தை நீ பாதுகாத்துக் கொள்றப்பே பல பிரச்சனைகள் பல சங்கடங்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் என்று சித்தரிக்கப்படுகிறப்பே அந்த நிலையை மாற்றிக்கொடு அல்லாஹ் கொடுப்பான் இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் ஒவ்வொரு நாளும் உம்ராக்களை அதிகமாக செய்கிறோம் தவாப்புகளை அதிக அதிகமாக செய்கிறோம் அதற்கு பிறகு ஹஜ்ஜினுடைய நாள் வரும் துல்ஹஜ் பிறை ஏழு அன்றைக்கு தூக்கி விடுவார்கள் எட்டுல இருந்தா ஹஜ்ஜினுடைய நாள் ஆரம்பம் அதனால ஹரமினுடைய எல்லையில எங்க வேண்டுமானாலும் ஹஜ்ஜுக்கான யாராமை கட்டிக்கொள்ள வேண்டும் குளித்து விட்டு அல்லது உழைச்செய்து விட்டு ஒரு புது யாராம் வச்சிருக்கமா இல்லையா அதை ஹஜ்ஜுக்கான யாராமாக கட்டிக்கொள்ள வேண்டும் அஜினுடைய ஹஜ்ஜினுடைய யாராம் கட்டிட்டா எல்லாம் ஹராமாயிடும் ஹராமை கட்டிக்கொண்டு ஏழாவது இரவே கொண்டு போய் விட்டுருவாங்க பிற எட்டினுடைய சுபுகு லுகரு அசரு மகரிபு இஷா அஞ்சு வக்தி பிற எட்டிலே மினாவிலே நாம் தொழுகிறோம் மினாவிலே இந்த மினா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் அல் மினா கல் ஹம்ல் மினா என்பது தாயின் கர்ப்பத்தை போல என்றார்கள் பெருமானார் உதாரணம் அழகான உதாரணம் தாயின் கர்ப்பத்தை போல தாயினுடைய கர்ப்பம் 50 கிராமா இருக்கும்போது விருந்து கொடுக்குது ஒரு கிலோ ஆகும் போதும் விருந்து கொடுக்கிறே ரெண்டு கிலோ நாலு கிலோ ஆகும் போதும் விருந்து கொடுக்கிறே இதே மாதிரி தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் போது 18000 பேர் 90000 பேர் 1 லட்சம் பேர் விருந்து கொடுத்தது இன்றைக்கு அதே மினாதான் அண்ணல் பெருமானார் அன்றைக்கு சென்ற மினாதான் இன்றைக்கு 50 லட்சம் பேர் நிற்கிறார்கள் அதே மினாவிலே அது விருந்து கொடுத்திருக்கிறது உலகம் முழுக்க முஸ்லிமாக ஆகி 600 கோடி பேர்கள் அங்கு நின்றாலும் அந்த மினா விருந்து கொடுக்கும் ஆற்றில் உலகத்திலேயே ஸ்பிரிங் பூமி விரிந்து கொடுக்கிற பூமி உலகத்திலேயே மினா மட்டும்தான் அடுக்கு மாடி கட்டிடங்கள் இல்லை மக்கா மாறி உயர் உயர கட்டிடங்கள் இல்லை ஆனாலும் இருக்கிற இடம் எப்படி விழுந்து கொடுத்திருக்கிறது ஸ்பிரிங் பூமி அதனால அந்த மினாவில அஞ்சு வக்து தொழுகிறோமே அங்க என்ன செய்யணும் யாராம் கட்டதுல இருந்து தம்பியா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கல்லறியில வரைக்கும் தம்பியா சொல்லணும் வினாவிலே ஐந்து காரியங்களை செய்ய வேண்டும் அதனால மிக முக்கியமான விஷயம் ஐந்து காரியங்கள் சூரத்தில் பாத்திகா குறைஞ்சது ஒரு நூறு தடவையாவது ஓதிரணும் முதல் காரியம் வினாவில சூரத்துல் ஃபாத்திஹா குல்ஹு சூரா குறைந்தது ஒரு நூறு தடவையாவது ஓதிவிட வேண்டும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் குறைந்தது ஒரு நூறு தடவை ஓத வேண்டும் நாலாவதாக சலாத்துன் நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்தை குறைஞ்சது ஒரு 500 முறை ஓத வேண்டும் குறைஞ்சது குறைஞ்சது ஒரு 500 முறை ஓத வேண்டும் ஐந்தாவது மினாவில் தங்கி இருக்கிற எல்லா நாட்களிலும் ஸலாத்து தஸ்பீஹ் தொழ வேண்டும் ஸலாத்து தஸ்பீஹ் மூன்றாவது கலிமாவை ஓதி தொழ வேண்டும் இந்த அஞ்சு காரியங்களும் மினாவில் இருக்க வேண்டும் நூறு முறை சூரத்துல் ஃபாத்திகா அதிகமாக ஓதலாம் குறைஞ்சது நான் சொல்றேன் நூறு முறை குல் நூறு முறை லாகோலமலாக்குவத்தை இல்லா பில்லா இழலியுள்ளது ஐநூறு முறை செலவாத்து நபிக்கு செல்லல்லாஹு அலைவ செல்லம் சலாத்து தஸ்பீ இதனுடைய சிறப்புகளை சொன்னால் சொல்லி முடிக்க முடியாது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி ஆனா இன்னைக்கு நம்ம மினாவுல என்ன செய்யறோம்னா அப்படியே டெண்ட் டெண்டா போய் பேசிட்டு இருக்கிறோம் இதான் நடக்குது மினாவுக்கு வந்த உடனே அடுத்த டெண்ட்ல ஹஜ் கமிட்டில இருந்து வந்திருக்காங்க அவங்கள போய் என் மாமாவை பார்த்துட்டு வர்றேன் மச்சானை பார்த்துட்டு வர்றேன் சில பேர் சோத்தை பாக்குறதுக்கே வருவாங்க அப்படி போய் அந்த டிராவல்ஸ்ல என்ன போடுறாங்க இந்த சாவலத்துல மீன் மீனாவுலயே அவன் மீன் போட்டான் நீ என்னையா போடுற இங்க வந்து மீனாவுலயே அவன் பச்சி கொடுக்குறான் அந்த கூட்டத்துல வடை கொடுக்குறான் பச்சி கொடுக்குறான் நீ வடிச்ச கஞ்சியை கொடுக்குறிய நான் ஊருக்கு போய் நோட்டீஸ் அடிச்சு வால் போஸ்ட் அடிச்சு உன்னை மானவங்கப்படுத்தல இது பேசுகிற இடமா மீனா இதெல்லாம் நடக்கிறது அன்புக்குரியவர்களே நடக்கிறது அதனால மினாவில் இருக்கிற பொழுது நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே விழுந்து அழுதார்கள் மினாவிலே அழுதார்கள் அவர்கள் அழுததால் கிடைத்த பரிசு என்ன தெரியுமா இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் அழுது அழுது மினாவிலே அழுது அழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி விட்டார்கள் நபியே நீங்கள் மௌத்தாகி விடுவீர்கள் போல் தெரிகிறது நாயகமே எழுந்திருங்கள் என்கிறார்கள் ஓத்த போயிருவீங்க போல தெரியுது எந்திரிங்க நாயகமே பெருமானார் எழுகிறார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் நாயகமே பெருமானார் கேட்கவில்லை எனக்கும் என் குடும்பத்துக்கு நீ மன்னிப்பு கொடுன்னு கேட்கல முழு இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் சொர்க்கம் வேண்டும் என்று கேட்டார்கள் கோமான் நபிகள் கோமான் செல்லல்லா அலைஹி முகம்மது ரசூலுல்லா என்று யார் யாரெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கம் வேண்டும் சமூக அக்கறை தன் இனத்தை சார்ந்த ஒருவர் கூட நரகத்திற்கு செல்லக்கூடாது என்று பூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அழுகை அல்லாஹ் சொல்லுவான் மூன்றில் ஒரு பகுதிக்கு சொர்க்கம் உண்டு நாயகமே பெருமானார் மீண்டும் சஜிதாவில் விழுகிறார்கள் ஏன்னா அந்த இடத்தினுடைய கண்ணியம் பெருமானாருக்கு தெரியும் எதை கேட்டால் அல்லாஹ் இறங்கி வந்துருவான் என்பது பெருமானாருக்கு தெரியும் மீண்டும் அழுகிறார்கள் அழுகிறார்கள் எவ்வளவு அழுகிறார்கள் ஜிப்ராயில் வந்தார்கள் நாயகமே உங்க உயிர் போயிரும் போல தெரியுது நாயகமே உயிர் போயிரும் போல தெரியுது நாயகமே எழுந்திருங்கள் நாயகமே என்று எழுந்திருந்ததற்கு பிறகு நாயகமே அரவாசி பேர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கம் தருவதாக சொல்லி அனுப்பினான் நாயகமே பெருமானா போதாது போதாது மீண்டும் விழுகிறார்கள் மீண்டும் விழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் எல்லாம் லா ரசூலுல்லா என்ற கலிமாவை சொன்னாரோ அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கம் உண்டு பெரும்பாவை செஞ்சா நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிடுமா எல்லோருக்கும் சொர்க்கம் உண்டு காபிர்களைப் போல நிரந்தர அதாப் அவர்களுக்கு கிடையாது என்ற சுபசெய்தியை பெருமானார் வாங்கி கொடுத்த இடம் மினா அப்ப இவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்ற மினாவில நாம் எப்படி நடக்க வேண்டும் தயிர் பாக்கெட் ஃப்ரீயா கொடுக்குறான்னு அங்க போய் நின்று வாங்கிட்டு இருக்கோம் கொடை ஃப்ரீயா கொடுக்குறான்னு அங்க போய் நின்று வாங்கிட்டு இருக்கோம் செருப்பு வைக்கிறதுக்கு பைய கொடுப்பான் அந்த பைய வாங்கிட்டு இருக்கிறமே அன்புக்குரியவர்களே அல்லாஹ்விடத்திலே மட்டும் கேட்கிற அல்லாஹ்விடத்திலே மட்டும் கரம் ஏந்துகிற இடமாக அங்கு இருக்க வேண்டும் கொண்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்தால் கூட வேண்டாம் நாம் கொடுக்கும் கையாக அங்கு மாற வேண்டுமே தவிர வாங்கும் கையாக மினா அரபா முஸ்தலிஃபா எதிரேயும் நம்முடைய கை வாங்கும் கையாக மாறக்கூடாது இதில் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் நாலு நாள் நான் பட்டினியாக கிடந்தாலும் கிடப்பேனே தவிர நாலு நாள் நான் பசியாக கிடந்தாலும் கிடப்பேனே தவிர என்ற ரப்புல் கொடுக்காமல் நான் யாரிடத்திலும் வாங்க மாட்டேன் என்ற மன உறுதி வேண்டும் நாம் அஞ்சு அமல்களை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே சமுதாயத்திற்காக அள வேண்டும் சமுதாயத்திற்காக அள வேண்டும் இஷா முடிஞ்ச உடனேமே கூட்டு போயிருவாங்க அரபாவுக்கு பிறை ஒன்பது இஷா முடிந்தவுடன் சுண்ணத்தான முறை அடுத்த நாள் ஃபஜருக்கு பிறகு போறதுதான் ஆனாலும் அழைத்துக் கொண்டு செல்வார்கள் அரபா மைதானத்திற்கு சென்று விட்டால் அல்லாஹு அக்பர் காண்டகும் ஜராதும் முன்தசிர் பரத்தப்பட்ட வெட்டிக்கிளிகளைப் போன்று பரத்தப்பட்ட வெட்டிக்கிளிகளைப் போன்று எல்லோரும் துவா கேட்கிற அந்த காட்சி உலகத்தில் யாரும் பார்க்க முடியாத காட்சி எல்லோரும் அடிமைகளாக எங்கு பார்த்தாலும் ஒரே எகராம் ரபுல் உன் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த ஆண்டி அரச வேதமெல்லாம் யாருக்கும் இல்லை இறப்பு எல்லோரும் உன்னுடைய அடிமைகள் அல்ல எவ்வளவு பெரிய யூனிஃபார்ம் ஏற்படுத்தி இருக்கிறான் சமுதாயத்தில் இப்படித்தான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லோரும் அடிமைகள் எல்லோரும் அடிமைகள் என் இடத்திலே வந்து கேட்பதை நீங்கள் கேளுங்கள் வழக்குகள் அழைச்சு சொல்லுவானா என் அடிமை என்ன கதற கதறான் பாத்தியா கீழே உட்கார்ந்துட்டு கேட்கிறான் நின்னுட்டு கேட்கிறான் மலை மேல ஏறிட்டு கேட்கிறான் என் அடியா இவ்வளவு கேட்கிற பொழுது நான் கொடுக்காமல் இருக்க வெக்கப்படுகிறேன் நான் கொடுக்காமல் இருக்க வெக்கப்படுகிறேன் அல்லாஹ் வெக்கப்படுகிற இடம் அரபா அந்த இடத்துல அல்லாம சாதி சொல்லுவார்கள் எல்லோரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள் அல்லாம சாதி மட்டும் சிரிச்சிட்டு இருந்தாங்களாம் என்னங்க எல்லா இடத்திலும் அழுகிற சாதியே நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்ன காரணம் ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு முன்னாடி போய் இத்தனை லட்சம் பேர் நின்னு இத்தனை லட்சம் பேர் நின்னு குடு குடுன்னு கேட்டா கோடீஸ்வரனுக்கு இறக்கவனாதா இத்தனை லட்சம் பேர் போய் கேட்டா உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரனே இறங்கி போயிடுறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இடத்துல இத்தனை பேர் கேட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறங்காமலா விட்டு விடுவான் இந்த அடியார்களை பார்த்து ரப்பு சிரிக்கிறான் நானும் சிரிக்கிறேன் என்றார்கள் அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அங்கு சென்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க குல் ஓதுங்க செலவாத்த ஓதுங்க லா ஓதுங்க ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் அங்குதான் இபுலிஸ் நமக்கு வேலையை காட்டுவான் நாலு இருக்காத்தா ரெண்டு இருக்காத்தா எப்படி தொழுகிறதுன்னு பிஸ்மில்லான்னு ஆரம்பமா ஜம்மா தொழுகிறதா நீங்க எந்த இமாம் கூட போறீங்களோ அவர் என்ன சொல்றாரோ ஆமன்னா சல்லம்னா கேட்டம்னா போனம்னான் இருக்கணும் அங்க போய் மசாலா குழப்பங்கள் என்ன அவர் நாலு ரக்காய் தொழுகிறார் நீங்க ரெண்டு ரக்காய் தொழுகிறீங்க அசுர வேண்டாம் என்ன சொல்றாங்களோ அந்த பொறுப்பு அவரை சார்ந்தது அவருக்கும் அல்லாவையும் சார்ந்தது அதனால அங்கு குழப்பம் வேண்டாம் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அங்க ஜம்மா தொழுகிறதா இல்லையா யார் மஸ்ஜிதுல போய் மஸ்ஜிதை நமிராவுல தொழுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜம்மு கசரு அவங்களுக்கு மட்டும்தான் ஜம்மு அவங்களுக்கு மட்டும்தான் கசரு தனியா நாம தொழுகிறோமே லுகர் நேரத்துல லுகர் அசர் நேரத்துல அசர் ரெண்டையும் ஒன்னா சேர்த்தலாம் தொழ முடியாது நம்முடைய டென்ட்ல ஆனா நிறைய இடத்துல டென்ட்ல ஒண்ணா சேர்த்து அடிச்சிடுறது கசர் செஞ்சிடுறது எல்லாம் நடக்கும் இப்பொழுதல்ல நாயகத்தின் காலத்திலிருந்து நாயக தோழர்களின் காலத்திலிருந்து அங்க ஒரு குழப்பம் உஸ்மான் அலி அல்லா குத்தால நாலு ரக்காத் தொழ வைத்தார்களாம் மினாவில அரப்பாவில நாலு ரக்காத் தொழ வைக்கிறாங்க அபூதர் அலி அல்லா இடத்துல ஒருத்தர் வந்து சொல்றாரு உஸ்மான் அலி அல்லா நாலு ரக்கா தொழ வைக்கிறார் வந்ததே கோபம் அபூதருக்கு நாளா பெருமானாரே ரெண்டு தான் தொழுதுருக்காங்க அவர் என்ன நாலு தொழ வைக்கிறாரு பெரும் கோபம் அடுத்த வருஷம் அபூதர்ரே போறாரு உஸ்மான் தடி எல்லாம் நாலு தொலை வைக்கிறாங்க இவரும் சேர்ந்து நாளை தொழுதுட்டு வந்துடுறாரு இப்ப வந்தவர் கேட்டாலும் எங்க அவ்வளவு ஆடு ஆடுனீங்க உஸ்மான் நாலு தொலை வைக்கிறார் நாயகர் ரெண்டு தான் உஸ்மானுக்கு பின்னாடி நீங்களே நாலு தொழுதுட்டீங்களே அபூதர் எல்லா குத்தலா சொன்னார்களாம் நான் ரெண்டு என்று அங்கு சொன்னால் இரண்டு பிரிவாக சமுதாயம் பிரிந்து விடும் அரபாவிலே என் சமுதாயத்தை பிரிக்க நான் விரும்பவில்லை என்றார்கள் அரபாவிலே என் சமுதாயத்தை பிரிக்க நான் விரும்பவில்லை ஒரே மாதிரி இருக்கட்டும் என்றார்கள் அதனால அங்க போய் எல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது விடத்திலே அழுது அழுது விடத்திலே கேட்கிற இடம் அந்த இடம் ஒன்பதாவது பிற ஒன்பதினுடைய ஜவாலிலிருந்து பன்னெண்டரை பன்னெண்டு பன்னெண்டரை மணியிலிருந்து சூரியன் மறைகிற வரை கேட்கிற துவாக்கில் அனைத்தும் கபூலாகும் ஒரு துவா கூட மிஸ் ஆகாது அதனால அரபாவுக்குன்னு ஒரு தனி டைரிய போட்டுருங்க அதுல எழுதி வச்சுட்டு ஒவ்வொன்னா புரட்டி தனியா போய் மலை மேல நின்னு நீ விடத்துல ஒவ்வொன்றா கேட்க வேண்டும் நிதானமாக கேட்க வேண்டும் நிதானமாக கேட்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் விடத்துல பிடிவாதமாக கேட்க வேண்டும் நீ கொடுக்கவில்லை என்றால் உலகத்தில் எனக்கு கொடுப்பவன் யாரும் இல்லை ரப்பே மனைவியிடத்திலே சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் உண்டு மக்களிடத்திலே சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் உண்டு அது எல்லாம் எல்லா மனக்குறை முழுக்க நாம் யாரிடத்தில் கொட்ட முடியும் அந்த ரப்பல் ஆலமியின் இடத்திலே மனக்குறை முழுக்க கொட்டி மனக்குறை முழுக்க கொட்டி அன்று பிறந்த பாலகனாக மாறுகிற அற்புதமான தலம் அந்த அரப்பா அங்க வீண் பேச்சு வேண்டாம் அரசர் சாப்பாடு தர்றாரு முஅல்லிம் சாப்பாடு தர்றாரு அதெல்லாம் வேண்டாம் கூட்டிட்டு போற இடத்துல சாப்பாடு கொடுக்குறாங்களா அஜி கமிட்டில போறீங்களா கொஞ்சம் பிரெட் கிரெட் வாங்கி வச்சுட்டு போங்க உங்கள் உணவாக இருக்கட்டும் அங்கு போய் இடத்துல கை கட்ட வேண்டிய கை நீட்ட வேண்டிய அவசியம் நம் சமுதாயத்திற்கு வேண்டாம் அன்று மகரிபுக்கு பிறகு மகரிபுக்கு முன்னாடி யாருமே நகர முடியாது கவர்மெண்ட் கேட் போட்டுருவான் ஜவாலுக்கு பிறகுதான் சூரியன் மறைந்ததற்கு பிறகுதான் அனுமதி கொடுக்கப்படும் அதனால் அங்கேயே அரப்பாவிலேயே மகரிப தொழக்கூடாது முஸ்தலிபாவுக்கு சென்றுதான் மகரிபையும் இஷாவையும் சேர்த்து ஜம்மாக தொழ வேண்டும் மகரிபையும் இஷாவையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பாங்கு ரெண்டு காமத்தை சொல்லி தொழ வேண்டும் முஸ்தலிபாவுல இரவு முழுக்க தங்கணும் அங்க சின்ன சின்ன கற்கள் இருக்கும் அது எங்க பார்த்தாலும் அந்த கல்லு கிடைக்கும் அதனால ஒரு எழுபது கல் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் எழுபது கல் தேவையில்லை இருந்தாலும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அன்று இரவு முழுக்க அரபாவில விட்டு போன துவாக்களை எல்லாம் அரபாவில ஏற்காத துவாக்களை எல்லாம் அல்லாஹ் முஸ்தலிஃபாவில் ஏற்கிறார் அல்லாஹ் அரபாவிலே எல்லா துவாவையும் ஏற்று விடுகிறார் பெற்றோர்களை நிந்தித்தவர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை அரபாவில பெற்றோர்களுக்கு மாறு செய்பவர்களின் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை அதனால இங்கிருந்து பெற்றோர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் புறப்பட வேண்டும் அவர்களின் பொருத்தத்தை பெற்று தான் புறப்பட வேண்டும் அந்த விட்டு போன துவாக்களை எல்லாம் ரபுல் ஆலமின் முஸ்தலிஃபாவில முஸ்தலிஃபா புரட்டப்படுற பூமி அல்ல அங்கு நின்று தொழுக வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இடத்திலே தன்னுடைய குறைகளை சொல்லி அள வேண்டும் இரவு முழுக்க அங்கிருந்து அதற்கு பிறகு பிறை பத்து காலையிலே சுபுகை முடித்துவிட்டு சூரியன் உதயமாகிற வரை அங்கிருந்து துவாக்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் புலகாஞ்சிதம் அடைகிறான் அதற்கு பிறகு பிறை பத்து அன்று பிறை எட்டுல மினாவில் இருப்போம் பிறை ஒன்பதுல பகல் முழுக்க அரஃபாவில் இருப்போம் இரவு முழுக்க முஸ்தலிஃபாவில் இருப்போம் பிறை பத்து அன்று காலையில டென்ட்டுக்கு போயிட வேண்டியது கொஞ்சம் ஆசுவாசமாகிக் கொண்டு அதற்கு பிறகு கல்லெறிய வேண்டும் குர்பானி கொடுக்க வேண்டும் ஒட்டையடிக்க வேண்டும் மூன்று செயல்பாடுகள் அங்கு இருக்கிறது கல்லெறிய வேண்டும் அதனால போய் கல் எரிஞ்சுட்டேன் நாம தான் இப்ப வந்து பேங்க்ல கட்டிடுவோம் அவன் கொடுத்துருவான் கல் எரிஞ்சிட்டாவே நாம மொட்டை அடிச்சிடலாம் பெரிய சைத்தானுக்கு மட்டும்தான் இதை பத்தென்று கல்லறிவோம் ஏழு கல்லு சின்ன சின்ன கல்லு செங்கக்கல்லை தூக்கிட்டு போக கூடாது சைத்தான் அடிக்க போறோம்ட்டு செங்கக்கல்லை தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற மண்டையில போட்டு இதெல்லாம் கூடாது அதனால இன்றைக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த மக்கமா நகரத்தை ரொம்ப எளிமையாக ஆக்கி இருக்கிறான் வினாவ முதல்ல இருக்கிற கூட்டம் எல்லாம் இல்ல இப்ப அழகா பிரிச்சு விட்டுறாங்க ஒவ்வொரு தெருவிலிருந்தும் போகக்கூடியவர்கள் அழகாக அடித்து விட்டு வந்து விடலாம் அற்புதமான காட்சி அந்த காட்சி அதனால சைத்தானுக்கு பெரிய சைத்தானுக்கு மட்டும் ஏழு கல்லை எரிந்து விட்டு திரும்பி விட வேண்டும் துவா செய்யக்கூடாது அந்த இடத்துல ஏழு கல்லை எரிந்து விட்டு திரும்பி விட வேண்டும் அன்றைக்கே முடிந்தால் தவாபு ஜியாரா செய்து கொள்ளலாம் ஆனா ஒரு நிபந்தனை தவாப் ஜியாரா செஞ்சுட்டு மபீத் மினாவாக இருக்க வேண்டும் இரவு தங்குதல் மினாவாக இருக்க வேண்டும் இரவு போய் காபத்துள்ளாவுடைய ரூமுடைய படுத்துக்க கூடாது பிறை எட்டு பிறை ஒன்பது பிறை பத்து பிறை பதினொன்னு பிறை பன்னெண்டு பன்னெண்டோட முடியுது இந்த நாலு நாள் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த நாலு நாளும் தூக்கம் மினாவாகத்தான் இருக்க வேண்டும் அதனால கடல் எரிஞ்சிட்டு மொட்டை அடிச்சிட்டு முடிஞ்சா தவாபு ஜியாரா இந்த மொட்டை அடிச்சிட்டாவே நம்ம ஹலால் ஆயிரலாம் கல் எரிஞ்சிட்டு குர்பானி குடிச்சிட்டு மொட்டை அடிச்சிட்டாவே நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடலாம் பீவி கூட மட்டும் சேரக்கூடாது தவாபு ஜியாரா முடித்தால் தான் சேர முடியும் அப்ப தவாஃபு ஜியாரா முடிஞ்சால் செய்ய வேண்டும் அல்லது அடுத்த நாள் செய்யலாம் அதற்கு அடுத்த நாள் செய்யலாம் பிறை பதினொன்று மூன்று சைத்தான்களுக்கும் கல்லெறிய வேண்டும் ஜவாலுக்கு பிறகு சூரியன் அடிசாய்ந்ததற்கு பிறகு கல்லெறிய வேண்டும் ஒரு மூணு மணி நாலு மணி அஞ்சு மணிக்கு போனா ரொம்ப ராகத்தா இருக்கும் சின்ன சைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும் துவா செய்ய வேண்டும் அடுத்து நடு சைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும் துவா செய்ய வேண்டும் பெரிய சைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு உடனே புறப்பட்டு விட வேண்டும் அங்க துவா கிடையாது இது இரண்டாவது நாடவன் பிறை பனிரெண்டு அன்று இதே மாதிரி மூணு சைத்தானுக்கு சூரியன் ஜவால் ஆனதற்கு பிறகு அடி சாய்ந்ததற்கு பிறகு மூணு சைத்தானுக்கு கல்லறிந்து விட்டால் நம்முடைய ஹஜ் முடிந்து விடும் சின்ன சைத்தானுக்கு கல்லறிஞ்சதுவா துவா நடு சைத்தானுக்கு கல்லெறிஞ்சு துவா பெரிய சைத்தானுக்கு கல்லறிந்து விட்டு துவா ஓதாமல் கிளம்பி விட வேண்டும் மகரிபுக்குள்ள கிளம்பிடணும் மகரிபுக்கு பிறகும் தங்குவதாக இருந்தால் அங்கு மினாவிலே மகரிப் ஆயிடுச்சுனாவே மினாவில தங்கிட்டு அடுத்த நாள் மூன்று சைத்தானுக்கும் கல்லெறிந்து வர வேண்டும் மேக்ஸிமம் எல்லாம் பன்னெண்டுலே வந்துருவாங்க வந்துவிட்டால் நம்முடைய ஹஜ்ஜி பரிபூரண ஹஜ்ஜாக மாறிவிடும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் போகக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை பரிபூரண ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக இதற்கு பிறகு நாம் ஹஜ்ஜை எல்லாம் கொண்டு ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடங்கி இருக்கிற புனித பூமியாக இருக்கிற அந்த மதினமா நகரத்திற்கு நாம் செல்ல போகிறோம் ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க போகிற பொழுது எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா அன்புக்குரியவர்களே எப்படி எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா புத்தாடையில் இருந்து விலை உயர்ந்த புத்தாடை உலகத்தின் சக்கரவர்த்தியை பார்க்க போகிறோம் சாதாரண ஒரு கரைத்த போய் பார்க்க போறதுக்கு நஞ்ச ஆடையை போட்டுக்கொண்டு செல்வோமா ரேமன்ஸ் போடுறானே பெருமானாரை பார்க்க போகிறோமே அந்த உணர்வில நல்ல அத்தர் அங்க ஓசி யாரும் கொடுப்பாங்கன்னு நினைச்சு இங்க வாங்கக்கூடாது வாங்காம இருந்துடக்கூடாது அதனால நல்ல நறுமணத்தை நாம் வாங்கிக் கொண்டு நல்ல துணிகளை பெருமானாருக்காக தயார்படுத்திக் கொண்டு மதுரமா நகரத்திற்கு செல்லுகிற பொழுது இப்ப இருந்தே செலவாத்த ஓதிக்குங்க சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவரை பார்க்க செல்லுகிற பொழுது கிப்டை கொடுத்து பார்க்கிறோமே பெருமானாரை பார்க்க செல்லுகிற பொழுது பெருமானாருக்கு செலாம் சொல்லுகிற பொழுது நாயகமே உங்களுக்கு இவ்வளவு செலவாத்த நான் கொண்டு வந்திருக்கிறேன் நாயகமே பெருமானாரின் உள்ளம் சந்தோஷமடையும் நாயகத்தின் உள்ளம் சந்தோஷமடையும் மதினாவிற்கு சென்று குளித்துவிட்டு அந்த மதினமா நகரம் இருக்கிறது அதை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது தஜ்ஜால் நுழைய முடியாத பூமி இந்த மக்காவும் மதீனாவும் அங்கே தாவும் கால்ரா வராத பூமி மக்காவும் மதீனாவும் பெருமானார் பேசுகிறார்கள் மதீனா வாசிகளை யாராவது குறையாக நினைத்தால் அவன் உப்பு தண்ணீரிலே உருகுவதை போன்று உருகி போவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாசியை எவனாவது பயமுறுத்தினால் அல்லாஹ் நாளை மறுமையிலே அவனை நரகத்தில் வைத்து பயமுறுத்துவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மக்காவுக்கு கிடைத்திருக்கிற பறக்கத்தை போன்று ரெண்டு மடங்கு மதீனாவுக்கு கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள் அந்த புனித பூமி பெருமானார் அடக்கப்பட்டிருக்கிற இந்த பூமி சகாபாக்கள் வரலாறுகளை புரட்டுங்கள் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அந்த பூமியில மலம் ஜலம் கழிக்கவே இல்லையாம் பதினோரு நாள் தங்கினாங்க பாத்ரூமுக்கு கூட போகல பெருமானாரினுடைய பூமியிலே நான் பாத்ரூமுக்கு போவதா மாலிக் ரஹமத்துல்லா செருப்பு போட்டு அந்த பூமியிலே நடந்ததே கிடையாது செருப்பு போட்டு பெருமானார் செல்லல்லாஹ் அலைஹி நடந்த பூமியிலே நான் செருப்பு போட்டு நடப்பதா எங்க பூமிக்கு அந்த கண்ணிய பூமிக்கு நீங்க போனாவே தெரியும் அந்த பூமியினுடைய மரியாதை அந்த பூமியினுடைய அமைதியை தெரியும் அங்கு சென்று நல்லா குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணிஞ்சிட்டு பெருமானாரின் மீது கண்ணியம் எல்லாம் மனதிலே நிரப்பிக்கொண்டு பெருமானார் இல்லை என்றால் நாம் இல்லை பெருமானார் இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை பெருமானார் இல்லை என்று சொன்னால் சொர்க்கம் இல்லை நரகம் இல்லை உலகம் இல்லை எதுவும் இல்லை அந்த பூமான் நபிகள் கோமான் செல்லல்லா ஒளிவதும் செலவாத்த ஓதிக்கிட்டே வரணும் பாபு சலாம் வழியாக இறை காதலர்கள் சங்கமிக்கிற இடம் ரசூலின் காதலர்கள் சங்கமிக்கிற இடம் அது ரெண்டு மூணு வருடத்திற்கு முன்னால் நான் கண்டிருக்கிறேன் சலாம் சொல்வதற்காக பாபு சலாம் வழியாக செல்கிற பொழுது ஒரு ஆப்கானி நடுவுல போன உன்ன சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார் ஆப்கானி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு அஸ்லாம் அலைக்கு அரசுல்லா அஸ்லாம் அலைக்கு ஹபீபுல்லா என்று தன்னுடைய ஆப்கான் பாஷையிலே நிறைய கவிதைகளை படிக்க ராணுவ வீரர்கள் எல்லாம் பிடித்துக் கொள்கிறார்கள் வேகமாக எல்லோரையும் இழுத்துக் கொண்டு சென்றார் பெருமானார் அடங்கி இருக்கிற அந்த இடத்திற்கு சென்றார் அஸ்லாம் அலைக்கு அரசுல்லா அஸ்லாம் அலைக்கு ஹபீபல்லா அஸ்லாம் அலைக்கு சஃபியல்லா என்று சாய்ந்தார் உயிர் போனது உயிர் போனது அசிக்க ரசூல் ரசூலின் மீது காதல் கொண்டவர்கள் சங்கமிக்கிற இடம் அந்த இடம் இங்க கேட்கணும் யாழ்லா என்னை காதலர் ரசூலினுடைய காதலர்கள் வழிமார்களை காட்டிக் கொடுறப்பே எனக்கு வழிமார்களை காட்டிக் கொடு அவர்களின் சுகபத்தை கொடு அவர்களோடு முசாபா செய்கிற வாய்ப்பை கொடு கேட்க கொடுப்பார் அந்த பாபு சலாம் வழியாக அமைதியாக சென்று வலது பக்கம் பார்த்தா ரசூலுல்லாவினுடைய பெயர்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த பேரை சொல்லி அஸ்லாம் அலைக்கு யா ரசூலுல்லா அஸ்லாம் அலைக்கு யா ஹபீபல்லா அஸ்லாம் அலைக்கு யா தாஹா அஸ்லாம் அலைக்கு யா யாசின் அஸ்லாம் அலைக்கு யா முத்தசிர் அஸ்லாம் அலைக்கு யா முத்தப் யா முபஷிர் எல்லாம் வரிசையா இருக்கும் தெரிந்தால் சொல்லிக் கொண்டு செல்லுங்கள் இல்லாட்டி அஸ்லாம் அலைக்கு யா ரசூலுல்லா அஸ்லாம் அலைக்கு யா ஹபீபல்லா சொல்லிக் செல்ல வேண்டும் கௌசுலாலம் கௌசுலாலம் மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிரஹுல் அசீஸ் வழிமார்களின் தலைவர் ஐம்பத்தி ஒன்றாவது வயதிலே ஹஜ்ஜுக்கு சென்றார்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு பெருமானாரை சந்தித்தார்கள் நாயகத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் அழுதார்களாம் நாயகத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் அழுதார்களா யார சூழல்லா நான் மரத்தின் இலையை விட அதிகமாக பாவம் செய்து வந்திருக்கிறேன் நாயகமே மழையின் துணிகளை விட அதிகமாக பாவம் செய்து வந்திருக்கிறேன் நாயகமே மணலின் கடலின் மணலை விட அதிகமாக பாவம் செய்து வந்திருக்கிறேன் நாயகமே நீங்கள் மட்டும் ஷஃபாத்தி செய்யவில்லை என்றார் நீங்க மட்டும் எனக்கு பரிந்துரை செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன் நாயகமே நான் நஷ்டயாளியாகி விடுவேன் நாயகமே எனக்கு பரிந்துரை செய்யுங்கள் நாயகமே என்று கௌசலாடமே சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் நாமெல்லாம் எம்மாத்திரம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் இருந்து நபியே நாயகமே நபியே நாயகமே எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள் நாயகமே நாங்கள் எட்டு நாள் இங்கே தங்கப் போகிறோம் நாயகமே அந்த எட்டு நாளில் ஒரு நாள் கனவிலே உங்களை காணுகிற பாக்கியத்தை கொடுங்கள் நாயகமே அந்த எட்டு நாளில் ஒரு நாள் உங்களை கனவிலே கண்டு கட்டுத்தழுவி தழுவி ஆனந்தமடைய வேண்டும் நாயகனே என்று சலாம் சொன்னாள் அபுகணிபா ரஹமத்துல்லா எட்டு வயசுல சலாம் சொல்லி அனுப்புனாங்களாம் பெருமானாருக்கு நான் சலாம் சொல்லி அனுப்புகிறேன் ஹாஜிகள்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க சலாம் சொல்லி அனுப்புறாங்க பதிலை நான் நாயகத்திடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன் என்றார்களாம் அவங்க எல்லாம் போய் சலான் சொன்னாங்க அபு ஹனிஃபா சலான் சொல்லி விட்டாருன்னு பெருமானார் கனவிலே தோண்டி சொன்னார்களாம் அழைக்கும் சலாம் யாபா கணிப்பா அழைக்கும் சலாம் அந்த உள்ள தூய்மை அந்த உள்ள தூய்மையோடு பெருமானார் செல்லல்லா ஒளிவ செலத்திற்கு சலாம் சொன்னால் உமான் நபிகள் கோமான் செல்லல்லா ஒளிவ செலம் அந்த எட்டு நாளில் ஒரு நாள் கனவிலே தோன்றி உமான் நபிகள் கோமான் நமக்கு சஃபாத்து செய்வார்கள் அந்த வாக்கியத்தையும் அல்லாஹ் செல்லுகிற ஹாஜிகளுக்கு வழங்க வேண்டும் அங்க பக்கத்திலேயே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற இடம் மூணு அறைகள் இருக்கும் நடு அறையில தான் நாயகம் அபூபக்கர் ரலியல்லாஹ் உமர் ரலியல்லாஹ் அடங்கி இருக்கிறார்கள் முன்னால் ஒரு அறை ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்காக காலியாக இருக்கிறது அடுத்த அறை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீடு அதுவும் காலியாக இருக்கிறது அதனால நடு அறையில தான் ரசூலுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும் பெருமானாரினுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற பூமி அருகில் இருக்கிற இடம் ரவுலத்துல் ஜன்ன ஜன்னா ரவுலத்துல் ஜன்னா சொர்க்க பூஞ்சோலை அங்கு போய் நின்று விட்டால் அனசர் அலி சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்தவர்களுக்கு நரகம் இல்லை என்றார்கள் சொர்க்கத்துக்குள்ள போனவங்களுக்கு நரகம் இருக்கிறதா அதனால அந்த ரவுலாவிலே நின்று விட்டால் பூமியிலிருந்து சொர்க்கத்திற்கு எடுக்கப்படுகிற பூமி பூமி எதுவென்றால் அந்த ரவுலாதான் அங்கே போய் நின்று விட்டால் தொழுது விட்டால் அங்கு விக்கிரி செய்து விட்டால் அவருக்கு நரகமே கிடையாது என்றார்கள் அனசுன் கரமல்லா அனசர் அலி அல்லாஹு தலா என்றால் அங்கு போய் பருத்தவும் பெருமானார் சொல்லுகிற பொழுது மேய்ந்து கொள்ளுங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள் திக்ர் செய்ய முடிஞ்சா திக்ரி செஞ்சுக்கங்க துவா செய்ய முடிஞ்சா துவா செஞ்சுக்கங்க தொலை முடிஞ்சா தொழுதுக்கங்க அந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அங்க இருக்கிற ஒவ்வொரு தூண்களும் சிறப்புக்குரிய தூண்கள் அங்க இருக்கிற தூணுக்கு மேல பச்சை கலர்ல ஒரு வடிவம் போட்டிருக்கோம் அந்த தூண்லாம் சிறப்பான தூணு அதுக்கு பக்கத்துல எல்லார் என்ற ரெண்டரை காயத்து நின்னு தொழுது அல்லாஹ் விடத்தில் கேட்டா அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் பக்கத்திலேயே ஜன்னத்துல் பக்கி இருக்கிறது அங்கு ஜியாரத்து செய்ய வேண்டும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்கள் அங்கு அடங்கி இருக்கிறார்கள் பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா அங்கு அடங்கி இருக்கிறார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அங்கு அடங்கி இருக்கிறார்கள் ரசூலுடைய பேரப்பிள்ளைகள் அங்கு அடங்கி இருக்கிறார்கள் அங்கே சென்று ஜியாரத்து செய்ய வேண்டும் இதை போன்று உஹது மலை இருக்கிறது அங்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்ட இடம் இன்னும் அந்த இடத்திலே கஸ்தூரி மனம் வருகிறது இன்னும் வந்து கொண்டிருக்கிறது அந்த இடம் பக்கத்திலேயே இருக்கிறது அந்த உஹது சுகதாக்களை போய் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் மஸ்ஜிதே குபா இருக்கிறது அங்கு போய் ரெண்டு ரக்காத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த வெறும் ரெண்டு ரக்காத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைத்துவிடும் மஸ்ஜிதுல் கிப்லத்தை இரண்டு கிப்லா மாற்றப்பட்ட பள்ளி இருக்கிறது அங்கு சென்று தொழுக இருக்கிறோம் சபா மசாஜித் கந்தக் நடந்த இடம் இருக்கிறது அங்கும் சென்று பார்வையிடுவோம் அத்தனை இடத்திலும் தொழுது மதீனாவினுடைய அருளை பெற்று யார் மதீனா நகரத்திலே யார் மஸ்ஜிது நபவியிலே 40 வக்து தொடர்ந்து தொழுகிறார் 40 வக்து ஒரு நேரம் கூட மிஸ் ஆக கூடாது மிஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும் 40 வக்து தொடர்ந்து யார் தொழுகிறாரோ அவருக்கு ரெண்டு விடுதலை பரா அத்து பராஅத்தும் பரா அத்து மீனன் நிஃபாக் நரகத்திலிருந்து விடுதலை நிஃபாக்கிலிருந்து விடுதலை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பூமி அந்த பூமி அதிலே தொழுது நரக விடுதலையை பெற்று பெருமானாரினுடைய அன்பையும் அருளையும் பெற்று தாயகம் திரும்ப வேண்டும் சாலிமன் ஹானிமா சலாமத்தோடு கனிமத்தோடு தாயகம் திரும்ப வேண்டும் அன்று பிறந்த பாலகனாக மாற வேண்டும் இங்கு வந்ததற்கு பிறகு ஹாஜியாக வாழ வேண்டும் இங்கு வந்ததற்கு பிறகு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி வட்டி வியாபாரத்தை ஆரம்பிச்சிடக்கூடாது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு ஃபுல்லா சேவிங் செஞ்சிட கூடாது அந்த ஹாஜியாக ஹஜ்ஜுக்கு செல்வது எளிது ஹாஜியாக வாழ்வது கடினம் இனிமேல் நாம் ஹஜ்ஜுக்கு சென்று வந்து ஹாஜியாக வாழ வேண்டும் அத்தகைய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருள்வானாக யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றார்களோ செல்லுகிறார்களோ அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலான மபரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக யாரெல்லாம் ஹஜ்ஜ் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பலமுறை பலமுறை மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜ் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தந்துடுவானாக அந்த புனித காபாவை ரபுல் ஆலமீனே இந்த கண் காணாமல் மௌத்தாக்கி விடாத ரப்பே உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் அந்த காபாவை பார்க்கிற நசீபை கொடுத்து விடுறப்பே காசு பணம் பெயர் ரப்பே நீ நினைத்தால் நீ நினைத்தால் ஒன்றுமில்லாதவர்களை கூட உன் இல்லத்திற்கு அழைத்து செல்ல முடியும் ரப்பே நீ எங்களின் மீது பிரியம் கொள்றப்பே ரப்பே எங்களின் மீது பாசம் கொள்றப்பே உன்னுடைய வீட்டுக்கு நீ அழைத்துக் கொள் நீ அழைத்துக் கொள்றப்பே உன் வீட்டுக்கு அழைக்காமல் உன்னை பார்க்காமல் உன் வீட்டுக்கு அழைக்காமல் உன் ஹபீபை பார்க்காமல் அவர்களுக்கு நேராக சலாம் சொல்லாமல் எங்களை நீ மௌத்தாக்கி விடாதே ரப்பே ரபுல் எங்கள் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் ஹஜ்ஜை ஒப்புக்கொள்வாயாக மபரூர் மக்பூலாக ஆக்கி தந்தருள்வாயாக வாகரு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹ் terbilang.